இது இச்சாசக்திங்கிறது ஆடுபாடு பொறுப்புக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அது கட்டுப்படுத்த அது உண்மையான ஃப்ரீடம் ஏன்னா இப்போ ஒரு மாடும் மாட்டுடைய கண்ணுக்குட்டி மேயுது வயல் காட்டுல இந்த கண்ணுக்குட்டி சொல்லுது அம்மா இங்க மேஞ்சாச்சு இங்க புல்லெல்லாம் திந்துச்சு வா கொஞ்சம் போகலாம் அப்போ உடனே அம்மா மாடு சொல்லிச்சு வா வா அங்க போலாம் இந்த மாடு பாட்டுக்கு ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போகுது ஏமா அவ்வளவு தூரம் போற காலே வலிக்குது இந்த வயல் திறந்து தானே இருக்கு இங்க கொஞ்சம் மேய்ச்சிக்கலாம் ஏய் அங்கே மேயாத அவர் ரொம்ப நல்ல மனுஷன் உத்தம புத்திரன் இங்கெல்லாம் மேயக்கூடாது அவருக்கு நஷ்டமாயிருக்கு ஓ அப்படியா சரி சரி சரி அப்புறம் போகுது அம்மா இன்னும் என்ன போயிட்டே இருக்க இந்த வயல்ல மேயலாம் ஏய் இங்கேயும் மேயக்கூடாது ஏமா ஏன்னா இவர் பெரிய பக்தர் இவர் தன்னுடைய சொத்துல பாதி சொத்தை எடுத்து முருகன் கோயில் கிழிஞ்சு வச்சிருக்காரு ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வயலெல்லாம் மேயக்கூடாது ஓ அப்படியா சரி சரி அப்புறம் இன்னும் போகும் அப்புறம் ஒரு வயலுக்குள்ள அம்மா மாடு நுழையுது ஏமா இந்த வயலுக்கு மட்டும் வந்த இவன் யாரு தெரியுமா இவன் திருடன் இவன் எம்எல்ஏ ஊர் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு இங்க பாரு விவசாயம் பண்றான் விவசாயம் திருடன் இன்னைக்கு இவன் வயலை மொட்டை போட்டலாம் வா இப்படிலாம் யோசிக்க மாட்டுக்கு தெரியுமா ஆனா மனுஷனுக்கு தெரியும் கரெக்ட் இதுதான் இதுக்கு பேர் தான் இச்சா சக்தி மாட்டுக்கு புல்லு இருந்து வழி திறந்திருந்து உள்ளோ நெல்லோ இருந்து வழி திறந்திருந்து பசி இருந்தா மேய தெரியும் யாரு வயல்லாம் அது யோசிக்காது கரெக்ட் வெயிலம்மா அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தெரியாது இவன் நல்லவனா கெட்டவனா பசிச்சா மேய் அவ்வளோதான் அதான் லிமிட் அப்படின்னா என்ன வரையறைக்கு உட்பட்டது ஆனால் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு மனித பிறவியில மட்டும் அதே பாடு அடுத்து மது மனித பிறவி எடுப்பான் அந்த ஜீவன் அப்ப யோசிப்பான் ஓ இவன் திருட்டி பையன் இல்ல இல்ல இவன் நல்லா இருக்கும் இவன் என்ன நல்லவன் இப்படிலாம் யோசிக்க தெரியாது மாட்டுக்கு இதெல்லாம் தெரியாது ஒரு கழுதை நிக்குது போய் ஒரு கழுதையை வளர்க்குற ஒரு வீட்டு குழந்தை மூணு வயசு பையன் கழுதையோட காலில் பின்னாடி காலில் போய் குச்சி எடுத்து கொடுக்கலாம் விளையாட்டு கழுத பட்டார்னு ஒரு உதவி கழுதைக்கு யோசிக்க தெரியாது நச்சுச்சோ மூணு வயசு குழந்தை இவனை போய் உதச்சா என்ன ஆகும் பல்லு போனால் இவனால் தாங்குவானா பல் டாக்டர் வேற ரெண்டாயிரம் மூவாயிரம் பீஸ் வாங்குறாங்க விலைவாசி விற்கிற காலத்தில் நமக்கு வேற இந்த ஆள் புல்லு கொண்டு தான் வாங்கி போடுவோம் இதுக்கடையில் நான் வேற உதவிட்டு அந்த காசுல எனக்கு புல்லு வாங்கி போறதுக்காக வச்சிருக்கிற காசுல வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் நான் பத்தி கிடக்கணும் அந்த குழந்தைய பார்த்தா பரிதாபமா இருக்கா சின்ன பையனா இருக்கா சரி போயிட்டு போய் விட்டுருவோம் இதுதான் தெரியாது அப்படிலாம் அது தெரியாது அது சின்னவங்களோ பெரியவங்களோ நல்லவங்களோ கெட்டவங்களோ கழுத காலை குச்சி எடுத்து குத்துனா பட்டா அவ்வளோதான் அது தெரியும் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை கரெக்ட் ஒரு குழந்தை குச்சி எடுத்து குத்துனா சரி சரி சரி இன்னும் குத்தா அது பாவம் வலிக்குது இல்லை எதிரி வீட்டுக்காரன் குச்சி எடுத்து குத்துனா ஞாபகம் வச்சுக்க மனுஷனுக்கு வேற ஆனா கழுதைக்கு எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் ஆனால் மனிதன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் தனக்கு தெரிஞ்சவங்க என்ன உண்டு தனக்கு பிடிச்சவங்க என்ன உண்டு பிடிக்காதவங்க என்ன உண்டு வேண்டியவங்க என்ன உண்டு வேண்டாதவங்க என்ன உண்டு பஸ்ஸில் போகிறோம் மூணு பேர் உட்காந்துக்கிட்டு போகிறோம் யாராவது ஒரு குழந்தை வந்து உட்காந்தனா நல்ல இடத்த நல்லா நவுந்து உட்காந்து அவன் வந்து உட்காந்துருவான் யாராவது ஒருத்தர் வந்து நைஸாக உட்காருவா மாதிரி தெரிஞ்சுன்னா நவுந்து உட்காந்து நல்லா யாராவது வந்து உட்காந்துருப்பான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முக்கியமான உயிர் குறுப்பு உயிர் ஃப்ரெண்டு வந்துட்டான் ஏய் வா வா வா வா வா எங்க வந்தா இங்க வாங்கி உட்காரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்காரு உட்காரு அப்போ வேண்டியவன்னா ஒண்ணு யாருன்னா ஒண்ணு அதே அவன் வந்தவன் அவன் வந்தவன் ஏ வா வா வா ஏ கோண்டு எங்க எங்க எங்க இங்க வா இங்க வா இங்க வா இல்ல இல்ல இங்க இடம் இருக்கு பரவாயில்ல வா வா வா இங்க உட்காரு அவன் கோண்டு கிட்ட வந்ததும் டேய் என்ன இங்க இவர் நிக்கிறார் நீ பாக்கலையா யாரு இவர் யாரு அவருக்கு தான் நான் இடம் இடம் நான் கொடுக்காம நவுந்து நவுந்து உட்கார்ந்தேன் இப்ப கொண்டு வந்தேன் ஏய் நீ எங்க நீ உட்காரு அப்படின்னா அவர் பார்த்தா யார் யாரா இது ஏய் யாரா இவர் தான் அவரு ஓ இவர் தான் அவரா எழுந்து உட்காருங்க சார் நான் எழுந்திரிச்சுக்கிட்டேன் உடனே அவர் யாருன்னே தெரியாது இப்ப யாருன்னு சொன்னது எனக்கு முக்கியமானவர் ஆயிட்டாரு இப்போ நான் எழுந்து வச்சுட்டு அவர் உட்கார வைக்கிறேன் அப்படின்னா என்ன இதெல்லாம் ஆடு மாடுக்கு தெரியாது கரெக்ட் ஆடு மாடுக்கு தெரியாதுன்னா என்ன நானே ஆடு மாடாக இருக்கும்போது இப்படி சிந்திக்க தெரியாது மனித பிரிவில் சிந்திக்க இதுதான் என்ன இச்சா சக்தி இந்த கெப்பாசிட்டி எப்போதான் கிடைக்கும் மனித பிரிவில் மட்டுமே கிடைக்கும் மனித பிரிவு எப்போ கிடைக்கும் பல லட்சம் பிறவிக்கு ஒரு முறை கிடைக்கும் அதுக்கடையில் இப்போ மனித பிரிவு இந்த முறை டிக்கெட் வாங்கியாச்சுன்னா அப்புறம் இருக்கு வரிசையாக ஆடு மாடு நாய் நரி நண்டு சிங்கம் வந்து அதுக்கப்புறம் சொர்க்கலோகம் நரகலோகம் எல்லாம் போய் சுற்றிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமா மனுஷன் தெரியும் அன்னைக்கு நம்ம புத்தி எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது அன்னைக்கு எப்படி வேலை செய்யும் தெரியாது நல்லவனாக இருந்து புண்ணியம் சம்பாதிக்கணும்னு தோணலாம் இல்லை கிருக்கா இருந்து திகார் ஜெயிலுக்கு போறோம்னு தோணலாம் என்ன அன்னைக்கு புத்தி எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் வர பிறவிகள் ஆனா எப்படி வேணாலும் வாழலாம் கொடுக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு இனிமேலாவது பாவம் சம்பாதிக்கணும்னா புண்ணியத்தை சம்பாதிச்சுப்போம் வர்ற பிறவிகளை நல்லபடியா வச்சுப்போம் என்றும் ஒருத்த முடிவு பண்ணலாம் ஆம காந்தியர் கணக்காக இதுல வேற வேலை இல்லை நம்ம பொண்ணு ஜாலியா இருந்துட்டு போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு என்ன யாரையா தொல்லை பண்ணால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது தொல்லை பண்ணி தான் பார்ப்போமே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் என்று தொல்லை பண்ணியும் பாவத்தை சம்பாதிச்சு வாழலாம் அவங்க இஷ்டம் தப்பு கிடையாது ரெண்டு வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை இருந்தாலும் ஆனால் சாப்பிட்டு இட்லிக்காவது பில் கட்டாமல் போக முடியாது அதுதான் உண்மை நான் சாப்பிட்டேன் சார் பில் கட்டாமல் போயிட்டேன்னு இங்கே ஒரு ஜீவன் கூட தப்பிச்சது கிடையாது ஒரே ஒரு எவ்வளோ பெரிய கொம்பனாக வேணாலும் இருக்கலாம் அது சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம் சீஃப் மினிஸ்டர் விட்டு பொண்ணாக இருக்கலாம் ஹிட்லராக இருக்கலாம் முசோலினியாக இருக்கலாம் நெப்போலியனாக இருக்கலாம் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பிறவியில் பாவம் செஞ்சால் இன்னொரு பிரிவில் கட்டாயமாக பில் கட்டி தான் எந்த வேலையை அதனால தான் உலகத்தில் பார்க்குறீங்க விதவிதமாக கஷ்டம் வருது என்ன விதவிதமாக கஷ்டம் வருது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது எல்லாருக்கும் வரலையே அந்த கஷ்டம் என்ன ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் டிசைன் டிசைனாக நோய் வருது அதெல்லாம் டாக்டருக்கே அதிசயமாக இருக்குது அப்போ ஒருத்தருக்கு நோய் வருதுன்னா உலகத்தில் எல்லாருக்கும் வந்துருக்கணும் அதாவது அந்த ஊரில் எல்லாருக்கும் வந்துருக்கணும் வர்றது இல்லையே ஏன் வர்றதில்லை அவங்கவுங்களுடைய ஸ்பெஷல் பாவம் அதனால நோய் வருதுன்னா உடனே பாவி அப்படின்னு இல்லை எல்லாருமே பாவி தான் எனக்கு இன்னைக்கு நோய் இல்லை பத்து வருஷம் கழிச்சு வரலாம் இன்னொருத்தருக்கு இருபது வருஷம் கழிச்சு வரலாம் இன்னொருத்தருக்கு இந்த பிறவி பூரா வராமல் இருக்கலாம் அடுத்த பிறவியில் வரலாம் அதனால எல்லார்கிட்டையுமே பாவமும் இருக்கு எல்லாருக்கும் புண்ணியம் இருக்கு இந்த முறை பேக்கேஜில் இப்படி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கான் இந்த முறை நான் இதெல்லாம் அனுபவிக்க போறேன் மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி வச்சுட்டு வந்திருக்கா எதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம் நமக்கு ஞாபகம் இல்லை போனதான் தெரியும் போய் பார்த்தா தெரியும் அங்கே பார்த்தா வண்டி வண்டியா இருக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டு சுத்தம் போகலாம் எப்படின்னா நம்ம வீட்டை விட்டுட்டு டூர் போறோம் ஊர் சுத்த போகிறோம் மகாபலிபுரம் போகிறோம் அல்ல மூகாம்பிகை கோயில் போகிறோம் ராமேஸ்வரம் போகிறோம் எங்கேயோ போகிறோம் டூர் போகிறோம் கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறோம் கையில் இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணிட்டு வரோம் ஒரு கோவில்லையோ ஒரு பார்க்லேயோ ஒரு பீச்லேயோ சுற்றும் போது ஒரு மலையை சுற்றும் போது காட்டை சுற்றும் போது நமக்கு கையில் இருக்கிற பணம் ஞாபகத்துக்கு வருது பக்கத்தில் இருக்கிற ஐஸ்கிரீம் கடைக்காரன் என்ன வேலை சொல்கிறான் அது ஞாபகத்துக்கு வருது அல்ல ஒரு பொம்மை பார்த்தா பொம்மை வேலை தெரியும் பர்சில் இருக்கிற பணம் ஞாபகம் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை எனக்கு அங்கே வயல் இருக்கு இங்கே தோடு இருக்கு இங்கே மூக்குத்தி இருக்கு இந்த பேக்கில் அவ்வளோ இருக்கு இதெல்லாம் நினைச்சிக்கிட்டே இருக்க என்ன எப்போ பார்த்தாலும் ஞாபகத்தில் இருக்கு ஆனால் எப்போ பார்த்தாலும் கிடைக்கிறது இல்லை அப்போ என்ன இந்த பார்க்கில் எப்படி சுத்துறது இந்த கோவிலில் எப்படி சுத்துறது இது என்ன இந்த அர்ச்சனை தட்டி என்ன வேலை அப்போ அதுதான் என்ன அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு மீதி சொத்து அதை எடுத்துட்டு அப்புறம் செலவு பண்ணும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய சொத்து ஒட்டுமொத்த சொத்து அங்கே இருக்கு இப்போ இங்கே ஞாபகம் வராது ஆனா இந்த தேகத்தை விட்ட உடனே அது எல்லாம் ஞாபகம் அதுக்கப்புறம் ஞாபகம் வரும் நம்ம திரும்ப அதை எல்லாம் எடுத்து வச்சுட்டு செலவு பண்ண முடியும் அப்படி நம்ம எல்லாம் இந்த பிரிவில் வச்சிருக்கோம் சொத்து ஏற்கனவே இன்னும் இருக்கு இன்னும் கொஞ்சம் புது சொத்து சம்பாதிக்க சம்பாதிச்சுட்டு ஆனா இதுல என்ன புத்திசாலித்தனமான வாழ்க்கைன்னா ரெண்டு ஸோ அதில் வந்து ரெண்டு என்ன இந்த உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் வாழலாம் கேட்டு தெரிஞ்சிக்காமலும் வாழலாம் எப்படி இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாழறவும் புத்திசாலி தான் அதில் ஒன்றும் சந்தேகம் ஆனால் அந்த உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களையும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழறவங்களையும் ரெண்டு டைப் இருக்கு ஒன்று எனக்கு கஷ்டம் வந்தால் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறாரு அதுவும் கடவுள்கிட்ட கேட்கறது எப்போ கஷ்டம் வந்தால் பார்த்துக்கலாம் சாதாரணமாக டெய்லி சாமி கும்பிட பாட்டை கும்பிட மாட்டான் அது அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் மூக்கு வலி இருந்ததுன்னா அப்போ மட்டும் எனக்கு வலி தாக்கல எந்த கோயிலுக்கு போனாலும் போக சொன்னாலும் நான் போகிறேன் எந்த சாமி வேணாலும் கும்பிட்றேன் கடவுளையே காப்பாற்று ஏன்பா இவ்வளோ நாளாக சாமி கும்பிடோ அதெல்லாம் கேட்காது இப்போ எனக்கு அப்போ வந்துச்சு இப்போ என்னை காப்பாற்று ஸோ அப்படி கஷ்டம் வரும்பொழுது கடவுளை கும்பிட்றவன் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் எப்பவும் கும்பிடுவான் கடவுள்கிட்ட கேட்கறதுல என்ன என்னை நல்லா பார்த்துக்க என்னை நல்லா பார்த்துக்க நல்லா வச்சுக்க நல்லா வச்சுக்க நீ யாரோ இங்கேயும் இருக்க நான் என்னமோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் நீ கொஞ்சம் என்னை நல்லா பார்த்துக்க அவ்வளோதான் தெரியும் இப்படி ரெண்டு டைப் இருக்கான் ஆனால் டெய்லி சுவாமி கும்பிடுவாங்க இவன் ஆபத்து காலத்தில் மட்டும் சுவாமி கும்பிடுவான் கஷ்டம் போகிறது இதுலேயும் என்னன்னா எப்பயுமே யார் தினசரி வழிபடுறனோ புத்திசாலி ஏன்னா வழிபட்டால் தெய்வம் உதவி செய்யுது அதை பற்றி நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம் வழிபாடு செஞ்சால் பிரார்த்தனை பண்ணால் அதுக்கு கட்டாயம் பலன் இருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் யார் டெய்லி இறைவனோட வழிபாடு செஞ்சு பிரார்த்தனை பண்ணி உறவு நல்லா வச்சுக்கிறானோ அவனுக்கு எப்பயுமே இந்த தேவத்தைகளுடைய உதவி அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே அப்படிதான் விதி ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம சுப்பிரமணியும் கோண்டுவோம் ஒரு வீதியில குடியிருந்தார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அந்த வீதியில எதிர் வீட்டில் ஒருத்தர் யாரோ ஒரு நல்ல மனுஷன் குடியிருக்கிறார் சுப்பிரமணியம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போவார் என்ன சார் நல்லா இருக்கீங்களா நேற்று என்ன ஆலையை பார்க்க முடியல வழக்கமாக திண்ணியில் இருக்கீங்க காணும் நேற்று ஸோ போகிற போகிறப்பெல்லாம் பேசுவார் ரெண்டு வார்த்தை கோண்டு கண்டுக்கவே மாட்டான் அதில் யாரோ நமக்கு யாரோ யாரையும் நமக்கு என்ன போய் பேசிட்டு கண்டுகிட்டதே இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் ஒரு தேவை வந்துருச்சு ரெண்டு பேரும் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருந்தது ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் அவசரமா தேவைப்படுது இந்த ரெண்டு பசங்களும் வெளியூர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிற பசங்க எங்க போய் கேட்கறதுன்னு தெரியல இந்த எதிர் வீட்டுக்காரர் தான் நான் பார்த்துருக்கேன் சரி அவருக்கே போய் கேட்போம் இப்ப சுப்பிரமணியம் போய் கேட்கிறான் கோண்டுவும் போய் கேட்க போறான் கோண்டு போனார் சார் எனக்கு ரொம்ப அவசரமாக ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படுது ஊருக்கு போயிட்டு வந்துடுறவங்க வந்து கொடுக்குறேன் அதெல்லாம் இல்லைப்பா நானே கொண்டு வந்துட்டான் சுப்பிரமணி போனான் சார் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கொடுத்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் அது என்னப்பா நீ வச்சுக்கோ பொறுமையாக கொடு கொடுக்குறேன் ஏ ஏ உறவு எந்த அளவுக்கு அந்த உறவு தேவை இருக்கோ இல்லையோ சாதாரண நாள்லயே உறவு நல்லா இருந்திருந்தா தேவை வரும்பொழுது அந்த உறவு கை கொடுக்குது கரெக்ட் சாதாரண நாள்லாம் விட்டுற வேண்டியது அப்புறம் தேவை வரும்போது சாமி சாமி என்னை காப்பாடு அதுக்கு அந்த சாமி ஏதாவது கொடுக்க கொடுக்காம விடாது ஆனால் சாதாரண நாள்லயே வாழ்க்கையில் எப்பவுமே சுவாமிகிட்ட தேவை இருக்கோ இல்லையோ நான் இருக்க காரணம் நீ உன்னை விட்டு நான் வேற எங்க போய் கேட்பேன் எனக்கு வேற யாரும் நீ தான் என்னை எழுப்பி விட்டேன் நீ தான் எனக்கு சோறு போட்டுருவ நீ இருக்கிறதுனால தான் நான் இருக்கேன் நான் ஒன்ட்ட கேட்காம எங்கே போய் கேட்கறது என்று சாதாரண நாள்லேயே நல்ல உறவு வச்சிருக்கா தேவை வரும்போது அந்த தெய்வத்தால் கைவிட முடியாது அதனால புத்திசாலித்தனம் எப்பவும் தெய்வத்தோட ஐக்கியமாக இருக்கு சில பேர் நினைச்சுக்கிறாங்க தெய்வம் என்னப்பா தெய்வம் தெய்வம் என்ன பண்ணிச்சு நான் உழைச்ச நான் சாப்பிட்றேன் அப்படின்னா சரி நீ உழைச்ச நீ சாப்பிட்றியா ஜப்பானில் ஜப்பானில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் உழைச்சி நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தா சேர்த்து வச்சிருந்தா சாப்பிட்டானா எல்லாரும் ஒரு நாள் பூபாதி சிரிச்சா என்னாச்சு ஏன் எங்க போன இப்போ ரெண்டு கிலோமீட்டர் அடியில போயிட்டு இருக்கேன் சரி சரி போயிட்டு வா ஸோ நீ சம்பாதிச்சா சாப்பிட்ருவோங்கிறதுக்கு என்னப்போ உத்தரவாதம் இருக்கு என்ன இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் போல ஏதோ நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் நான் சாப்பிட்றேன் ஏ உழைக்கிறதுக்கு உன் கை வேலை செய்யுதுன்னா அதுக்கு காரணம் கடவுள் தெரியுமா கடவுள் நினைச்சா நாளைக்கு உன் கை தூக்க முடியாது அது தெரியுமா கடவுள் நினைச்சா நாளைக்கு நீ சொல்றிய நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் நான் வேலைக்கு போன சம்பாதிச்சேன் கடவுள் நினைச்சா நாளைக்கு உன் கால் வேலை செய்யாது அது தெரியுமா இத சொல்றதுக்கும் உன் நாக்கு வேலை செய்யாது அது தெரியுமா அப்புறம் கடவுளால் நீ இருக்க அதே போல உலகத்துல எல்லாருமே எல்லா காலத்திலயும் நல்லா இருக்காங்களா அதையாவது சொல்லு அப்படின்னா கடவுள் கடவுள் சும்மா இருச்சவைய அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டாரு நம்ம எப்படி சொல்ல முடியுமா உன்னால ஒருத்தனுக்கு கண்டு போதா இல்லையா ஒருத்தர் காது போதா இல்லையா ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் வந்தா இல்லையா ஒருத்தருக்கு நோய் வந்தா இல்லையா ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இல்லையா அப்போ ஒருத்தனுக்கு வருதுன்னா உனக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் யாரு கேட்டா அப்போ கடவுள்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தான் கர்ம பலனை படி அளப்பவர் அது நல்லா புரிஞ்சுக்கணும் தான் சும்மா ஏதோ நல்ல ஒரு இழிச்சவன் தான் கடவுள் கர்ம பலனை கொடுப்பவர் கர்ம பலன் என்ன நம்ம வகுப்பில் பார்த்துருப்போம் அதிருஷ்டம் பலன் அதிருஷ்டம் பலனை அவர் அவர்களுக்கு திருப்பி கொடுப்போம் அதன்படி கட்டாயம் முடிகிறது அதே சமயம் திருப்பி கொடுப்பவர்னா கூட இந்த இயற்கையில இன்னொரு நியத்தி இருக்கு அவருடைய சிருஷ்டியில என்ன நியத்தி உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கும் தன்மை பிரார்த்தனைக்கு பதில் கொடுக்கும் தன்மை எப்படின்னா ஒவ்வொரு செயலும் பலனை கொடுக்குது இப்ப நான் இந்த டப்பாவை போடுறேன் சப்தம் வருது ஒவ்வொரு செயலும் உரிய பலனை கொடுக்குது அப்ப பிரார்த்தனையும் உரிய பலனை கொடுக்கணும் கரெக்ட் அப்ப பிரார்த்தனை உரிய பலனை கொடுக்க காரணமும் இந்த இறைவன் தான் அப்ப இந்த பிரார்த்தனை மூலமாக நான் சம்பாதிச்ச கர்ம பலன் எனக்கு சில சிரமங்களை அப்பப்போ கொண்டு வந்தா கூட பிரார்த்தனை மூலமா அதை குறைக்க முடியும் கரெக்ட் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறவன் புத்திசாலியா ஆமாம் என்று போகிறவன் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஆனா ஒண்ணு இந்த ஒண்ணு உண்மை பிரார்த்தனை செய்யலனால தப்பு கிடையாது வழிபடலனாலும் தப்பு கிடையாது ஆனா வழிபடுறது ஒரு புத்திசாலித்தனமான செயல் இன்னொன்று கடவுளை வழிபட்டாலும் சரி வழிபடலனாலும் சரி நம்பினாலும் சரி நம்பாதவனா இருந்தாலும் சரி கடவுள் சிலைக்கு மாலை போறவனா இருந்தாலும் சரி கடவுளை போட்டு மிதிக்கிறவனா இருந்தாலும் சரி முன் பிறவிகளில் தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு உள்ள சிரமம் கட்டாயம் இந்த பிறவியில் அது யாரா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தாலும் சரி சொத்தெல்லாம் எழுதி கோயில் கொடுத்துடலாம் கட்டாயம் வரும் அதே போல முன்பிறவிகளில் நன்மை செய்திருந்தால் அதுக்குள்ள நன்மையும் இந்த பிறவில வரும் அதையும் தடுக்க முடியாது இந்த பிறவில அவன் கடவுளை போட்டு மிதிக்கிறவன் அவனால் இருக்கலாம் காலில் போட்டு அதெல்லாம் கவலை கிடையாது முன்னாடி புண்ணியம் பண்ணியிருக்கா அந்த புண்ணியத்துக்கு உரிய பலனை கொடுக்காமல் விட மாட்டான் அதனாலதான் பாக்குறோம் நாட்டுல இன்னைக்கு கெட்ட கெட்டவனா இருந்தா கூட அவன் நல்லா இருக்கான் காரணம் இருந்தா சும்மா கிடையாது ஒன்றும் யாருமே நீங்க முன்னாடி பே பண்ணாம இங்க ஒரே ஒரு இட்லி கூட கிடைக்காது உங்களுடைய ஜாதகத்துல புண்ணியம் இல்லைன்னா ஒரே ஒரு இட்லி கூட வராது நல்ல ஞாபகம் உங்களுடைய ஒரு ஒரு இட்லியும் ஒரு ஒரு சோறும் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க சும்மா ரோஸில் இங்க ஒண்ணு கூட வர்றது வராது ஒரு நகை வராது ஒரு சல் துணி வராது ஒரு வேலை சோறு வராது உங்களுடைய புண்ணியம் அனுமதி சாகித்யம் அனுமதிக்கலன்னு தான் சில நேரம்லாம் என்னென்னா சோறு இருந்தாலும் சாப்பிட முடியாது பார்த்துருக்கீங்க வேலை பழு சாப்பிட முடியாமல் போயிருக்கலாம் அல்ல உடம்பு சரியில்லை சாப்பிட முடியாமல் போயிருக்கலாம் பல காரணம் சோறு இருந்தாலும் சாப்பிட முடியாமல் போகுதே காரணம் என்ன அந்த வேலைக்கு அந்த புண்ணியம் பண்ணுறது அனுமதிக்கல அல்லது வேற புண்ணியம் உங்களை சினிமா தேட்டருக்கு அழிச்சிட்டு போயிருக்கலாம் அது வேற அதனால சாப்பாடு கட்டாயிருக்கலாம் ஆனா அது வேற புண்ணியம் சாப்பாடு சாப்பிடணுங்கிற புண்ணியம் எத்தனை வேலைக்கு இருக்கோ அத்தனை வேலை தான் சாப்பிடும் அது அது போல ஒரு ஒரு ஒரு நன்மையும் ஒரு ஒரு சந்தோஷமும் புண்ணியத்தால மட்டுமே வரும் யாருடைய நல்ல மனசாலியோ வருது யாருடைய சகாயத்தாலேயோ வருது யாருடைய உதவியாலோ வருது அப்படிலாம் கிடையவே கிடையாது அதே போல என்னுடைய முயற்சியால வருது என்னுடைய திறமையால வருது என்னுடைய புத்திசாலித்தனத்தினால வருது நான் கொஞ்சம் விவரமா வாழ்ந்தேன் சம்பாதிச்சு சாப்பிட்றேன் நான் கஷ்டப்பட்டதால நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது கிடையாது என்ன சார் சொல்றீங்க நான் இதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா நான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன் எதுவுமே கிடையாதுப்பா ஏன்னா முன் பிறவியில் கஷ்டப்பட்டு புண்ணிய சம்பாதிச்சது தான் இப்போ பலன் வந்துருக்காங்க இப்போ சம்பாதிச்சதுக்காக உனக்கு சாப்பாடு வருதுன்னு நினைக்காங்க நான் சம்பாதிச்சது கூலியில தான் சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீ சம்பாதிக்கணும் கூலி வாங்கிட்டு வரணும் பணம் வாங்கிட்டு வரணுங்கிறது ஒரு விதி ஆனால் உனக்கு சோறு கிடைக்கணுங்கிறது நீ செய்கிற இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வர்றது நீ செய்கிற செயல் ஆனால் இன்னைக்கு நீ சாப்பிடணுமா வேண்டாமாங்கிறது விதி அதுக்கு நம்மளுடைய உழைப்புனால கிடையாது ஏன்னா பல பேர் சம்பாதிச்சுட்டு வந்தால் சாப்பிட முடியாம இருக்கணும் இல்லையா சம்பாதிச்சுட்டு வந்தவங்கள சாப்பிட்டாலும் என்ன டாக்டர் சொல்லியிருக்காருல கத்திரிக்காய் சாப்பிடாத வெண்டைக்காய் சாப்பிடாத அல்வா சாப்பிடாத முறுக்கு சாப்பிடாத சீட்டை சாப்பிட்டு இருக்கு சாப்பிட முடியலையே என்ன பண்றது இருக்கு சாப்பிட முடியாம இருக்கு இன்னொன்று அதே போல நீ சொல்ற நீ உழைச்சதுனால நீ விவரமா வாழ்ந்ததால நீ திறமையா வாழ்ந்ததால சம்பாதிச்சுட்டு வந்தேன்னு சொல்ற சரி நான் கேட்கிறேன் நீ பிறந்து முதல் வேலை சாப்பாடு தாய்ப்பால் உனக்கு கிடைக்கல அதுக்கு நீ என்ன வேலை செஞ்சு சொல்ல அதுக்கு நீ எங்க வேலைக்கு போ எந்த ரேஷன் கிடைக்கும் உனக்கு கிடைச்ச தாய்ப்பாலுக்கு நீ பிறந்த உடனே கிடைச்ச தாய்ப்பாலுக்கு நீ எங்க ராஜா வேலைக்கு போன சொல்லு அப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தாய்ப்பால் ரெடியா இருந்தா உன்னை தூக்கி வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஆள் கூட இருந்தாங்களா உனக்கு சட்டத்தை நீ மாற்றத்துக்கு இருந்தாங்களா இல்லையா நீ ஒன்றுக்கு ரெண்டு கூட கழிவு விடுறதுக்கு இருந்தாங்களா இல்லையா அப்படிதான் எப்படி வந்தாங்க சொல்லு நீ உன்னுடைய திறமையினால எல்லா சௌகரியத்தையும் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டா இந்த சௌகரியத்தை கொண்டு வரதுக்கு நீ என்ன பண்ணு சொல்லு சொல்லுப்பா புரியுதா இதுதான் நீ சம்பாதிச்ச புண்ணியம் உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே படி அளக்கிறதுக்கு ரெடியா இருக்கு சாகிற வரைக்கும் அப்படிதான் நீ நினைச்சுக்கிற நான் சம்பாதிச்சதுனால நல்லா இருக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆடு மாடு கோழி கோக்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு வருதா அது நல்லா தானே இருக்கு அப்புறம் மரம் செடியெல்லாம் இருக்கு அது எங்க வேலைக்கு போச்சு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இந்த வேப்ப மரம் எங்க வேலைக்கு போச்சு இங்க வேலைக்கு போல அது நின்ன இடத்துல சாப்பிடுறது இல்லை ஆனா உனக்கு முடியல இல்லை அப்போ உன்னை விட அது புண்ணியம் அதிகமா இருக்கு உட்காந்த இடத்துல சாப்பாடு இன்னொரு இடத்துல போய் கெஞ்ச வேண்டாம் இன்னொரு தட்டை போய் கொஞ்சம் பத்து ரூபா தீபாவளி போனஸ் கூட சொல்லி கேட்க வேண்டாம் லீவுக்கு கெஞ்ச வேண்டாம் சாப்பாட்டுக்கு கெஞ்ச வேண்டாம் விலைவாசியை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த இடத்துல சாப்பிடலாம் இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன இருக்கும் அவனும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கான் ஸோ அப்படின்னா அந்தந்த புண்ணியம் படி அழைக்கிறது ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலன்னாலும் இதுதான் உண்மை புரிந்து புண்ணியம் உண்மை கைவிடவே எடுத்துட்டு என்னைக்குமே கைவிடாது சாகுற வரைக்கும் கட்டாயம் உன்னை காப்பாற்ற அதை யாராலையும் தடுக்க முடியாது யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அதே சமயம் இறைவன் வந்து யாருக்கு அவன்கிட்ட பாவம் இல்லைன்னா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதே கிடையாது அவன்கிட்ட பாவம் இல்லைன்னா ஒரு துள்ளி கஷ்டம் கூட வராது ஒரு முள்ளு கூட கொடுத்தாது அதான் உலகத்துல ஏதோ எதேச்சியா வந்துருச்சு பாவம் இதை கூட கஷ்டத்துல மாட்டிக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்குள்ளது அவங்க வருது அவங்க அனுபவிச்சு போயிட்டு அதனால இங்கே யாரும் கஷ்டத்தைப்பட்டதுனால ஐயோ பாவங்கிற நிலைமை கிடையாது எல்லாம் ஒரு பிறவிக்கு இந்த பிரிவில் நீங்கள் பார்த்தா ஐயோ பாவங்கிறீங்க அடுத்த பிரிவில் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக பிறகுறேன் அவன் பாவத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு அதனால இங்கே வந்து ஐயோ பாவம்லாம் கிடையாது நீ ஐயோ பாவம்னு சொன்னவன் அடுத்த பிரிவில் பிச்சைக்காரனாக இருக்க நீ யாரை பார்த்து சொல்லி அவன் பார்த்தா ஆயிரம் கோடிக்கு தான் இருக்கான் <laughs> யார் ஐயோ பாவம் நீ ஐயோ பாவம்னு சொன்னி நீ தான் ஐயோ பாவம் பேக்கேஜ் <laughs> செலவு பண்ணிட்டு போகிறான் அவன் அவன் ஸ்டாக்கர் செலவு பண்ணிட்டு போகிறான் இப்படி எல்லாரும் எத்தனையோ கோடி பிரிவு வாழ்ந்தாச்சு எல்லாருக்குமே எத்தனையோ கோடி பிரிவு பாக்கி இருக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் ஒருத்தர் அதாவது ஒரு பிரிவில் ஒருத்தர் வந்து பணக்காரனாக பேக்கேஜ் எடுத்து வைக்கும்போது இன்னொருத்தனே ஏழையாக பேக்கேஜ் எடுத்து வைக்கிறான் அந்த ஒரு பிறவி அதாவது ஒரு வீட்டில் இன்னைக்கு வத்த குழம்பு இன்னொரு வீட்டில் சாம்பார் அந்த வீட்டில் வத்த குழம்பு வைக்கிறப்ப இந்த வீட்டில் சாம்பார் என்ன இங்கே இங்கே வத்த குழம்பு சாம்பார்னா அந்த வீட்டில் பார்த்தா வடை பாயசம் ஸோ அதனால் வட வடை பாயசம் இன்னைக்கு சாப்பிட்றவங்களாம் சம்திங் ஸ்பெஷல்னு இல்லை அடுத்த நாள் பார்த்தா வடை பாயசம் நேற்று சாப்பிட்டவங்க இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்றா சேர்ந்து சோறு சாப்பிட்டது இன்றைக்கி நடப்பாயிருக்கு அதனால இது பெரிய மேட்டர் கிடையாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீட்டில் உண்டு உண்டு அதே போல பிறவி ஒரு பிரிவில் இவன் ஏழையாக பிறக்கிறான் ஒரு பிரிவில் அவன் பணக்காரனாக பிறக்கிறான் ஒரு பிரிவில் இவன் ஆரோக்கியமாக பிறக்கிறான் ஒரு பிரிவில் அவன் நோயாளியாக பிறக்கிறான் எல்லாம் மாறி மாறி மாறி மாறி வந்துட்டு தான் ஒரு பிரிவில் இவன் வெற்றி அடைகிறவனா இருக்கிறான் எதை தொட்டாலும் இவன் வேலையே இல்லை சும்மா ஒரு ஸ்டெப் வச்சானா பத்து ஸ்டெப்பு முன்னேறான் இன்னொருத்தவங்க வந்து பத்து ஸ்டெப் சாண்டியர்னா முழு சருக்கு இன்னொருத்தர் என்னதான் பல்ட்டி அடிச்சாலும் கீழே தெரிஞ்சு ஸோ இதெல்லாம் டிசைன் டிசைன் அடுத்த பிரிவில் பார்த்தா இதெல்லாம் மாறி மாறி தான் வந்துச்சு அதனால இதில் வந்து ரொம்ப பெருசாக வருத்தப்படுத்த முடியும் சிந்திக்க வேண்டியது என்ன இந்த பிறவியை நம்ம கொண்டு வந்துட்டோம் இதை எப்படி நல்லபடியாக செலவு பண்ணிட்டு போகிறது இந்த பிறவியை நடத்தும் பொழுதே எப்படி புதுசாக புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கு என்ன புரிஞ்சுட்டு வாழணும் பாவம் செய்யறதுக்கு ஏதாவது நிர்பந்தமோ காரணமோ வந்தால் அதை எப்படி தவிர்க்கிறது பாவம் செய்யாமல் இருக்குது அல்லது வர்ற பாவத்தை எப்படி குறைச்சலாக செய்யணும் பாவம் செய்ய வேண்டிய நிலைமை வருது செய்யாமல் இருக்க முடியல சரி அதை எப்படி குறைச்சிக்கிறது அவ்வளோ இது புத்திசாலித்தனமாக இதை யோசனை பண்ணிட்டு வாழ்ந்தா தான் இதை வாழறதுக்கு துணைக்கு கடவுளை கூப்பிட்டு மிகப்பெரிய வழிபாட வச்சுட்டு வாழ்வது புத்திசாலித்தனம் இந்த புத்திசாலித்தனமான வாழ்க்கை சொல்லி கொடுக்குறது தான் நம்ம வகுப்புகள் தான் நம்ம இந்த வகுப்பெல்லாம் பண்ணுறோம் வேறு ஒன்றும் கிடையாது வகுப்புனால ஏதோ உலக அதிசயம்லாம் நடக்காது ஏன்னா அதிசயம்லாம் நடக்காது எல்லாம் அப்படி எப்படி அவங்களோட விதியில் இருக்கிறது வரும் அது எப்படி கையாளணுங்கிற டெக்னிக் நமக்கு இந்த வகுப்பில் கிடைக்கும் நானும் அதுக்காக ஒரு ஊராக போயிட்டு இருக்கேன் ஒரு பேர் வராங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி வாழ்கிறாங்க எங்களுக்கு வந்து இங்கே கற்றுக்கிட்டீங்க திரும்ப திரும்ப கூட இதெல்லாம் கற்றுக்கிறது நல்லதா இந்த படம் பத்து பேர் சொல்லி அவங்க இது கூட கற்றுக்கிட்டு இதே ஒன்றாவது முகாம் ரெண்டாவது முகாம் மூணாவது முகாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் கற்றுக்க வச்சுக்கிட்டா இன்னும் கூட நல்லது இல்லை தெரிஞ்சுக்கிற நான் பல வீட்டை பார்த்துருக்கேன் எத்தனை வீட்டில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா சில வீட்டிலலாம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த வீடு பார்த்தா கோவில் மாதிரி இருக்குது அந்த வீட்டில் பிரச்சனையே கிடையாது யாரும் யாருக்கும் அனாவசியமாக சண்டை சச்சரவு விஷயம் இல்லை இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் பொறாமப்படுறது இல்லை சரி அவங்கவுங்க அவங்கவுங்க பேக்கேஜ் அவங்கவுங்க அவங்க வீடு சரி செலவு பண்ணிட்டு போகிறாங்க சரி ஒன்றா இருந்துட்டு போயிடுவோம் அவங்க ஜாலியாக போயிடுது வீடு இது மட்டும் தெரியலன்னு வச்சுப்போம் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள பார்த்து ஏதாவது சுரண்டி சுரண்டி சண்டை போட்டு எல்லாம் ரொம்ப ஏன் இப்படி பண்ணு நீ ஏன் நான் வார்த்தையை சொன்னேன் நான் வார்த்தையை சொன்னேன் நீ என் பேச்சை கேட்டிருக்கலாம் இல்லை கேட்டிருக்கலாம் உன் பேச்சை கேட்டிருந்தா மட்டும் இல்லை நாவல் சொன்னா அப்பயே என் பேச்சை கேட்டிருந்தீங்களாக்க பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னா ஒன்றும் கிடையாது நம்ம சுப்பிரமணிக்கு ரெண்டு பையங்க ரெண்டு பையங்க ட்வீட்ஸ் அதில் ஒரு பையன் வந்து அப்பா பேச்ச அப்படியே கேட்குறவன் இன்னொருத்தன் கேட்கவே மாட்டான் சின்ன வயசுலேயே ரவுடி ரவுடின்னா கெட்டவன் கிடையாது அவன் ஒரு முரட அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு இருப்பான் ஒரு பையன் உத்தம புத்திரன் ஒரு பையன் முரடன் நம்ம சுப்பிரமணிக்கு இந்த உத்தம புத்திரன் பையனை சொன்ன பேச்சு கேட்கிற பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவன் அவன் அந்த கிறுக்கு இவனை மாதிரி தான் எவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு கிடைச்சது ரெண்டு பசங்க ரெண்டுல ஒன்று கிறுக்கு ஒன்று தான் பரவாயில்லை கடவுள் இன்னும் ரெண்டுக்கு கொடுத்துருந்தாலும் நான் கொஞ்சம் நான் இருக்கிறதே ரெண்டு அதில் ஒன்று கிறுக்குன்னா நான் என்ன பண்ணுறேன் இவர் எப்போ பார்த்தாலும் அவனை அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு நீ பாரு அவன்லாம் ஒழுங்கா இருக்கல நீயே ஒழுங்கா இருக்கு அவன்லாம் என் பேச்சை கேட்குறான்ல நீயே கேட்க மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் இப்படி இப்படி நீட்டே இருப்பார் ரெண்டு பசங்களும் படிச்சாங்க அந்த அந்த முரடனுக்கு படிக்கவே பிடிக்காது பள்ளிக்கூடம் போக பள்ளிக்கூடம் தான் அவ்வளவுதான் கதை இவர் இந்த நல்ல பையனுக்கு வந்து அப்பா சொன்னா வரவே மாட்டாங்க எல்லாம் ஒரு நாள் என்னாச்சு வீட்டில இருந்து பரீட்சை வந்துருச்சு பரீட்சைக்கு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க முழு பரீட்சை பத்தாம் வகுப்பு வீட்டில் பார்த்தா டிலே ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த பசங்க படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லி லேட் பண்ணி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு நம்ம எடுத்துட்டு கிளம்பிட்டுக்குள்ள அச்சோ வச்சோ கொஞ்சம் சீக்கிரமாக பரீட்சைக்கு அனுப்பி வைக்கலாம் நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்பா என்ன பண்ணார் ரெண்டு பசங்களையும் டிவிஎஸ் உட்கார வச்சுட்டு வா வா வா வா வா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு போனால் பஸ்ஸு கூட்டமாக வருது நின்று நின்று பார்த்து அப்புறம் கூட்டம் கம்மியாக இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டாரு ஏய் மணி ஆயிடுச்சு இனிமேல்லாம் நிற்காதீங்க இது இதுதான் இந்த பஸ்ஸில் போய் தான் ஆகணும் நீ பத்து மணிக்கு பரீட்சையில் காலில் இருக்கணும் ஒன்பது மணிக்கு போய் நடக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு ரெண்டு பஸ்ஸுங்களையும் பஸ்ஸில் ஏற்றினார் எத்தனை என்னாச்சு அந்த நல்ல பையன் பேச்சை கேட்டுக்கிட்டான் அப்போ பேச்சு ஏறிட்டான் இன்னொரு பையன் சொன்னா நான் ஒன்றும் பஸ் கூட்டமாக இருக்கு நான் ஒன்றும் இதில் போக ஏய் இதில் நீ போனால் பரிட்சைக்கு போக முடியாது நான் ஒன்றும் பரிசுக்கு போகணும் அவன் தான் கிறுக்கு போயிட்டு போறான் ஏன் அவன் போய் கிறுக்கா லூசு நீ தான் கிருக்கு முதல்ல பஸ்ல இருக்கு நான் ஒன்றும் போக முடியாது பஸ்ஸு போயிடுச்சு அடுத்த பஸ்ஸுக்கு அப்பா நின்று அடிச்சு அடிச்சு ஏற்றுறது நான் ஒன்றும் போகணும் இந்த பஸ்ஸு போட்டோம் பரிட்சை நேரம் தம்பி எனக்கு ஒன்றும் பரீட்சைலாம் எழுத முடியல ரொம்ப திரும்பி விட்டான் வீட்டில் அப்பா ஒரே சண்டை போட்டு இருக்கா இருக்கா என் பேச்ச நீங்க கேட்டியா இல்ல உருப்புடியா இல்ல உருப்பு அப்புறம் பார்த்தா அரை மணி நேரம் கழிச்சு ஒரு போன் வந்து என்ன யார் நீங்க சார் நீ சீக்கிரமா ஜெயமுண்டா அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து சேரு என்னாச்சு உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி யாரு நான் பள்ளிக்கூடம் பரிசுக்கு போயிருந்தாலும் அந்த பஸ்ஸை கவுந்து போயிடுச்சிங்க சார் அங்க லாரியில் போது ஆக்சிடென்ட் ஆகி உங்கள் பையன் எமர்ஜென்சி வார்டில் இப்போ சொல்லு அப்பா பேச்சை கேட்டவன் நல்லா இருக்கானா கேட்காதவன் நல்லா இருக்காதா கேட்டவன் நல்லா இருக்காடா கேட்காதவன் நல்லா இருக்காடா அதனால என் பேச்ச கேட்டா நீ உருப்பிட உருப்பிடுவ என் பேச்ச கேட்கலன்னா உருப்பிட மாட்டாங்கிறவங்க சும்மா பேசவே இல்லை நம்ம தலையில இருக்கிற பைத்தியம் அவன் ஒரு விதியோட வந்திருக்கான் அப்புறம் என்ன என்னால என்ன என்னால என்ன இப்ப உன்னால உன்னால நல்லா இருக்கான்னு சொன்னா இப்ப ஆஸ்பத்திரி போனது உன்னால அதான் யூத்துப்பியா இருக்கும் அதனால இதெல்லாம் தேவையில்லாத அவன் ஒரு பேக்கேஜோட வந்திருக்கான் அவன் செலவு பண்ணிட்டு போறான் போற ரைட்டு போய்க்கணும் பாலிஷா போய்க்கணும் இந்த பிரிவில் இவன் பிள்ளை முன்னாடி எத்தனையோ பிள்ளைய பார்த்து சொல்லிட்டேன் இவன் என் பிள்ளை இவன் என் பிள்ளை இவன் என் பிள்ளை இவன் என் பிள்ளை பல கோடி பேர் போயிட்டான் அதுல இன்னொரு தமிழ் சொல்லிட்டு இப்போ இப்போ உங்களுக்கு சுப்பிரமணிய இவன் யாரு இவன் என் பிள்ளை எனக்கு சொல்லு சரி சரி சரி பரவாயில்ல உனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தன் யாருன்னு சொல்லு அந்த கோண்டு கோண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோண்டு தான் அவன் ஃப்ரெண்டு கோதன் ராமா கோதன் ராமாவுக்கு சுருக்கமா செல்ல பேர் கோண்டு அந்த கோண்டு அந்த கிறுக்கனை பார்த்தா பார்த்தா கழுத்தை வெட்டாம வர மாட்டான் சரிடா ஐயோ என்னை எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு அவனை மாதிரி மட்டும் யாரும் பிறக்கவே கூடாது சார் அவன் மூஞ்சில மட்டும் முடிக்கவே கூடாது சார் ஏய் உனக்கு இன்னொன்று தெரியுமா போன பிறவில இவன் உன் பிள்ளை நீ இப்ப அப்பா நீ இவனை தான் பார்த்து என் உசுறு உசுறுன்னு இருந்த என் உசுறு என் பிள்ளை என் உசுறு என் பிள்ளை அப்பா பிள்ளை உனக்காக சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டு போறேன் நல்லா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோன்னு இந்த உனக்கு தான் வந்து உன்னை விட்டுட்டு போய் எனக்கு மனசில்லை மனசில்லை மனசில்லைன்னு அழுது அழுது டிக்கெட் வாங்கிட்டு வந்தான் இப்போ பார்த்தா அவர் நீ வந்துட்டா உன்னை வெட்டி விடுவேன் எத்தனையோ குடிக்கிறவனே எத்தனையோ அம்மா அப்பா எத்தனையோ குடிக்கிறவனே எத்தனையோ மகன் மகன் அவன்ல பல பேர் இன்னைக்கு எதிரியா இருக்கான் அன்னைக்கு எதிரியா இருந்தவன் இன்னைக்கு புருஷனா பொட்டாட்டியா இருக்கான் சார் அன்னைக்கு எதிரியா இருந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க நண்பர்களா இருந்தவங்களும் இருந்திருக்காங்க அல்லது இந்த பிரிவில் பார்த்தா பையனா பிறந்தா எதிரியா இருந்தவன் பையனா பிறந்தாருன்னு பிறந்தப்ப தெரியாது பிறந்தப்ப எல்லாம் விஷயம் அப்போ ஒரு பையனுக்கு இருபத்தெட்டு வயசான பிறகு தெரியும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச காலை வெட்டிடுவேன் <laughs> ஏன் போன பிறகு இன்னும் இப்போதான் புரியுது ஆனால் பத்து வயசுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு கருத்து இன்னைக்கு தெரியாது இதை புரிந்து கொண்டு வாழ்கிறது சரியாக கையில் இருக்கிற நிலையிலேயே கையில் இருக்கிற நாள் கையில் இருக்கிற சூழ்நிலையை மட்டுமே மா டை யா இட் நான் சேர்த்து சொன்னேன்னா உங்களுக்குலாம் கோவம் அதனால கொஞ்சம் கேப் விட்டு சொல்லியிருக்கேன் கையில் இருக்கிற சூழ்நிலை பல காரணம் இன்னைக்கு இந்த சூழ்நிலை என்னுடைய புண்ணியம் பாவம் எல்லாம் இந்த சூழ்நிலையை நான் கையாண்டுட்டு போகிறேன் யாரும் எப்படி போகிறேன் உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னா சொல்லணும் ஒருத்தர் சொல்ல வேண்டியதான் இது தப்பு இது நல்லது பாவம் சொல்லி பார்க்க வேண்டியதான் எடுத்த இடத்துல எடுத்து நீ போகிற ரொம்ப நல்ல விஷயத்தில் இருக்குது கிடையாது அதே போல் மற்றவங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க அவங்க சொல்கிறது நல்லது தான் எடுத்துக்கலாம் அவங்க சொல்கிறது எனக்கு பிடிக்கிறத சொல்லலாம் பிடிக்கிறது பேசுறது அவ்வளோதான் முடிஞ்சு நீ எப்படி இப்படி பேசலாம் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது அவங்க இஷ்டத்துக்கு பொய்யா அவங்க மேல பாய வேண்டிய அவசியம் அப்படி அப்படி நம்ம பிடிக்க வேண்டியது இறைவிட வேற யாரும் இங்க இருக்கிற மனுஷன் பிடிச்சுன்னா பிரயோஜனம் கிடையாது நான் யாரை பிடிக்கிறேனோ அவன் நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்திருப்பானாங்கன்னு தெரியாதே நான் ஒருத்தர் பிடிக்கிறேன் அவன் நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்திருப்பானான்னு தெரியாது நான் நினைக்கிறேன் அவன் எனக்கு தூக்கி வாரி கொடுப்பான் தூக்கி கொடுத்தா அவனுக்கு கை நாளைக்கு வேலை செய்வான்னு தெரியாது அவனே தூக்கி கொடுத்தாலும் இதை வாங்குறதுக்கு ஏன் கை வேலை செய்யப்பட்டு மாட்டேங்க யாரை பிடிக்கணுமோ அவனை பிடிக்கும் ஒரே அடைக்கணும் அவனை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவன் காலம் பிடிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அதுக்காக கோயில போய் சாமி காலையே பிடிச்சிட்டு இருக்க சார்ட்டு வீட்டு வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க அவன் காலம் அறிவால் பிடித்து கொண்டு இதனால் நம்ம எழுதி கொடுத்த பேக்கேஜில் எந்தெல்லாம் பெனிஃபிட் வருதோ யாருமே நம்மளும் காய பாய வேலை இல்லை வேறு யாரும் நம்ம மேலே காய பாய தேவையில்லை அப்படி பார்த்தா சொல்லலாம் சார் இது உங்கள் இடத்துல நான் ஏன் இடத்துல போயிடுவேன் நீங்கள் உங்கள் பார்த்து நான் ஏன் வேலையை பார்க்குறேன் நீங்கள் கொண்டு வந்த பேக்கேஜை நீங்கள் செலவு பண்ணுறீங்க நான் கொண்டு வந்த பேக்கேஜை நான் செலவு பண்ணுறேன் என் கணக்கு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை அதே போல உங்க கிடைக்க நான் செலவு பண்ண விரும்பல நீங்க அப்படி இருக்கு நான் இப்படி இருக்கு சரியா ஆனா நம்மளும் சொன்ன தப்பு அளவுக்கு you. வாய்ப்பு காசு நம்ம வந்து அதாவது உண்மை என்னன்னா எத்தனையோ பிரச்சனைகள் தீர்வு இந்த உண்மை புரிஞ்சுக்கிறதா நானும் பார்த்துட்டேன் நான் ஏன் இந்த காரியத்தை செய்கிறேன் இந்த வகுப்பு நடத்துறது செய்கிறேன் அல்லது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த வகுப்பு இருக்குதுன்னு சொல்கிறதுனா ஏதோ எனக்கு தெரிஞ்சது அப்படி கிடையாது எனக்கு என்னமோ கத்திரிக்காய் வியாபாரம் செய்ய தெரியும் கத்திரிக்காய் வியாபாரம் எனக்கு என்னமோ ஜவுளி வியாபாரம் செய்ய தெரியும் ஜவுளி வியாபாரம் பண்ணுறேன் எனக்கு என்னமோ மோதல் செய்ய தெரியும் மோதிர வேலை செய்கிறேன் எனக்கு என்னமோ டைலர் வேலை செய்ய தெரியும் டைலர் வேலை பண்ணுறேன் அப்படி நான் இந்த வேலையை பண்ணல எனக்கு என்னமோ இது பேச தெரியும் பேசிட்டு அப்படி இல்லை எனக்கு இன்னும் செய்யறது எத்தனையோ தெரியும் எனக்கு அதான் நான் இது மாதிரி ஒரு பெரிய உதவி மாதிரி பெரிய உதவி உண்டு ஆயிரம் மணி நேரம் அட்வைஸ் பண்றது ஒரு வார கிளாஸ்ல தெரியாது ஒரு வார கிளாஸ் ஒருத்தர் முடிச்சிட்டாருன்னு வச்சுப்போம் அவருக்கு ஆயிரம் மணி நேரம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க நானும் பல குடும்பங்கள் தான் பார்த்துட்டேன் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லாம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க அந்த கிளாஸ் முடிச்சவங்களாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பிரச்சனையை பேசி பேசி டெய்லி ஓயேன் என்னோ மணிக்கணக்கில் பேசு அட்வை பண்ணு அட்வை பண்ணு சண்டை போடு சண்டை போடு சண்டை வகுப்பு முடிச்சாங்க எல்லாம் போயிடுச்சு சச்சரவு பேசுறதே இல்லை ஜாலியாக சந்தோஷம் இல்லைன்னா என்னாச்சு வகுப்பு முடிக்கலன்னா தினம் எல்லாத்துக்கும் சமாதானம் பண்ணு முள்ளு குத்துறது சும்மா ஒரு பாட்டில் போட்டு உடச்சிருப்பான் அவ்வளோதான் சுப்பிரமணிய உடனே இங்கே பாரு பாட்டில் போட்டு அந்த இருக்கு அப்புறம் உடனே இந்த அம்மா ராத்திரி அவங்க அம்மாவுக்கு சொல்லி ராமு பாட்டில் போட்டு உடச்சா எப்படி உடைச்சா அது மேஜையில் இருந்துதான் எடுத்து அதையே நீ மேஜையில் வச்ச நான் ஏதோ தண்ணி குடிச்சிட்டு வச்சேன் நான் தான் வந்து எப்போ சொன்னேன் அவனுக்கு எட்டரை வயசுல வைக்காத மேலே வையின்னு இது அப்புறம் பாட்டில் வேலை பத்து ரூபா போன்ல பேசிக்கிட்டது இருபது ரூபாய்க்கு நான் தான் அப்படியே சொன்னேன்ல இங்கே வைக்காத அப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கார்ட்ட பார்த்தீங்களா ஊரில் அவன் பாட்டில் போட்டு உடச்சிட்டான் அம்மா அப்புறம் அதாவது எங்களுக்கு எங்கே போச்சு மூளை வீட்டில் எங்கே வீட்டில் இருக்கானா எங்கே ஊர் சுத்த போகிறாங்க அப்புறம் அவங்க உடனே அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது அங்கே என்ன தெரியுமா பாட்டில் உடச்சிட்டான் நான் பேரன் உடனே ஒரு பாட்டு நடக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பெரிய அப்புறம் அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது ஏண்டி பாட்டில் கோச்சு உடச்சு போட்டாங்க அது போடல கோசுல பார்த்தா அப்புறம் நேரில் வேற கேட்க கேட்கணும் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் உரைக்கிற மாதிரி கேட்குது நான் தான் அப்பயே சொன்னேன்ல பேசி பேசி பேசி இருக்கலாம் அதுக்காக என்ன பண்றது அதுக்காக இப்படி பேசி பேசி வாழ்க்கை ஆனா நம்ம சொல்ற நாட்டு சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும் என்ன உணவு ஆனா இந்த வகுப்பு முடிச்சா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளவோ பேசுறது நின்று இது போல எவ்வளவோ பிரச்சனையை பேசுறோம் பேசி பேசி நினைச்சு நினைச்சு கவலையாகி கவலையாகி டயர்டாகி முன்னாடியே நம்ம உண்டு நம்ம வந்ததில்லை நம்ம குடும்பத்தைக்கு நம்ம பாட்டி செலவு பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்க வேண்டிய நம்ம பாட்டு போய்க்கலாம் அமைதியாக இந்த வாழ்க்கை வேணுமா அந்த வாழ்க்கை வேணுமான்னு நம்ம தான் முடியும் குடும்பத்தில் ரெண்டு பேர் இந்த ஊருக்கு இது சயின்ஸ் கலை எப்படி பாடப்புத்தகத்தை படிக்கிற கற்றுக்கிறோம் எப்படி சமைக்க கற்றுக்கிறோம் நம்ம சாப்பிட்றதுக்காக சமைக்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக வீட்டை பராமரிக்க கற்றுக்கிறோம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் எப்படி சமைக்கணும் எப்படி எப்படி வீடு கொடுக்கணும் எப்படி குப்பை எழுதி கொடுக்கணும் ஏன் இதெல்லாம் கற்றுக் ஏன்னா அப்போ அவன் நல்லா இருப்பான் கரெக்ட் அதே போல இதையும் கொடுக்கும் ஏன்னா அப்போ அவன் நல்லா இருப்பான் ரைட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படி இன்னும் கூட கற்றுக்கலாம் இன்னும் நம்ம குடும்பத்தில் யாராவது இருக்காங்கன்னா இதெல்லாம் சொல்லணும் சொல்கிற அளவுக்கு நமக்கும் புரியும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒன்று சொல்கிறேன் அந்த வகுப்பை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசணும்ல அது வந்து நூறு கோயிலுக்கு போயிட்டு வர புண்ணியம் கிடைக்கும் இந்த தடவை ஒரு கட்ட அந்த வகுப்பை பற்றி நூறு கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் அதான் யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்லி வகுப்புக்கு வந்துட்டாங்கன்னா அது ஆயிரம் கோயில் அவ்வளோ பெரிய புண்ணியம் அவ்வளோ மன நிம்மதி கிடைக்கும் இங்கே வந்தால் அவ்வளோ வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் இந்த வகுப்புகள் தெரிஞ்சு ஏன்னா இந்த வகுப்புங்கிறது ஏதோ என்னுடைய பெருமையோ நடத்துகிறவங்களோட பெருமையோ கிடையாது வகுப்புங்கிறது என்ன வேதம் அதனால் வேதம்ங்கிறது என்ன பகவானுடைய மூச்சு கடவுளுடைய மூச்சு வேதம் அதனால் வேதத்தை பற்றி பேசுறது மிகப்பெரிய புண்ணியம் ஆகிடுது என்னடா கல்யாணம் பண்ண போகிறவங்களாம் முன்னாடியே இந்த வகுப்புக்கு ரெண்டு பேருமா முடிச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமா கிளாஸ் முடிச்சுக்கிறாங்க இதே கிளாஸ் ராமியார் கிளாஸ் முடிச்சிருந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் பிரச்சனையே இல்லை ஆரம்பத்திலேயே வந்து சரியாக போட ஆரம்பிச்சு முக்கியமான தலைப்பு கருவில் இருக்கும்போது தாயார் கருத்தரித்து நாலரையாவது மாதத்தில் இருந்து அந்த குழந்தை பிறந்து நாலரையாவது வயது வரை பிறந்து நாலரையாவது வயது வரை இந்த ஜீவன் இருக்கானே அந்த உடம்புக்குள்ள இருக்கிறவன் அவன் வந்து சித்திரகுப்தன் கூட கனெக்ஷன்ல இருக்க எதுக்காக இருக்கா அப்படின்னா அவன் வந்து தன்னுடைய மனோ யாத்திராங்கிற விதியை முடிவு விதியில ரெண்டு அம்சம் இருக்கு ஒன்றுக்கு பேர் தேக யாத்திரா இன்னொன்னு பேர் மனோ யாத்திரா தேக யாத்திரைனா என்ன அப்படின்னா இந்த உடம்பு எப்படி இருக்கும் என்னென்ன நோய் வரும் எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் எவ்வளோ சப்போர்ட் அனுபவிக்கும் எவ்வளோ வருத்தங்கள் அனுபவிக்கும் சிரமங்கள் அனுபவிக்கும் அப்படிங்கிறது தேகத்தை பற்றி இருந்து தேக யாத்திரா அது எங்க முடிவாச்சு அங்கேருந்து கிளம்பும் போதே முடிவாயிடுச்சு சித்திரகுப்தன் ஆஃபீஸர் வச்சு ஆனால் அந்த குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பெற்றோருடைய வைத்து பொருள் சென்றதுக்கு அப்புறம் தாயார் ஒருத்தி வயிற்று பொருள் பிறகு அவன் நாலரையாவது மாதம் விழிக்கிறான் முதல் நாலரை மாதம் மகா துக்கத்தில் இருப்பான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்ன நடக்குது நாலரையாவது மாதம் விழிச்ச பிறகு அவனுக்கு வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அவனுக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கா நம்ம நினச்சிக்கிறோம் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கான் ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும் அம்மாவுடைய கலர் வரைக்கும் தெரியும் அப்பாவுடைய வருமானம் தெரியும் வீட்டில் என்ன நடக்குது எல்லாம் தெரியும் ஸோ அப்படி வீட்டு சூழ்நிலையை பார்த்து கொண்டு அவன் தன்னுடைய மனோ யாத்திரான்னு இன்னொரு பேக்கேஜ் எடுத்திருக்கிறான் விதி இன்னொரு விதி ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெண்டு விதி மனோ யாத்திரான்னா என்னன்னு பார்த்துருக்கீங்க மனோ யாத்திரான்னா என்ன ஒருத்தனுடைய மனோபலம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா என்ன எதை பார்த்தால் அழுவாங்க எதை பார்த்தால் சந்தோஷமாக இருப்பாங்க எதை கேள்விப்பட்டால் படபடப்பாயிடுவாங்க எதற்கு பயப்படுவாங்க எந்த இடத்தில் தைரியமாக இருக்கும் எதை பார்த்தால் கவலைப்படுவான் எதை பார்த்தால் அவன் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு பலமாக இருப்பான் ஸோ எதை பார்த்தால் அவனுக்கு பிடிக்கும் எதை பார்த்தால் பிடிக்காது இந்த மனசு மனசு எப்படி இருக்கும் எவ்வளோ பயம் இருக்கும் எவ்வளோ தைரியம் இருக்கும் இதெல்லாம் வந்து அங்கே வச்சு முடிவாகாது இங்கே வச்சு தான் முடிவாகும் இங்கே நாலரை மாதத்துலேருந்து வந்து வயது வரை கிடந்தது அது எதை வச்சு பேக்கேஜ் எடுத்து வைக்கிறான்னா அதையும் அவன் பாவப்புண்ணியத்துலேருந்து எடுத்து வைக்கிறான் அப்பனா அங்கேயே வச்சிருக்கலாமே சார் அப்படின்னா அங்க வச்சு வைக்க மாட்டான் இங்கே வீட்டு சூழ்நிலை என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைப்பான் அவனுடைய பாவ புண்ணியத்துல இருந்து அப் அது எதுக்காக சார் அப்படி செய்யறான் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒரு டிவி வாங்கிட்டு வரோம் கடையில் புதுசு வாங்கிட்டு அப்படி வாங்கிட்டு வரோம்னா இந்த கடைக்காரர் என்ன டிவி எப்படி கொடுத்துறாரு அப்படின்னு இல்லையே ஒரு அட்டைப்பெட்டியில் இருக்கிறாரு அட்டைப்பெட்டிக்கு டிவிக்கு இடையில என்ன இருக்கு தெர்மக்கோல் இருக்கு வச்சு பேக் பண்ணி கொடுக்குறாரு ஏன் அப்படி வச்சு கொடுக்குறாரு சும்மா காசை வேஸ்ட் தெரியாது சார் அவர்கிட்ட காசு அதிகமாக இருக்குது சரி எப்படி வீணாச்சுன்னு தெரியல அதை வச்சு கொடுக்குறாரு வாங்கிட்டு வர டிவி போய் சேர வேண்டியது போகிற வரைக்கும் பத்திரமா போயிருக்க கரெக்ட் வேண்டாம் நீ காரில் வச்சுட்டு வருவோம் ஆட்டோவில் வச்சுட்டு வருவோம் பஸ்ஸில் வச்சுட்டு வருவோம் ஒரு குழு குளிஞ்சிச்சுன்னா வராமல் வந்துட்டு அதனால அது வெளி சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் இருக்க என்ன செய்யவோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப என்ன வந்து வெளியில இருக்கிற அழுங்கல் புழுங்கல் வந்து இந்த பொருளை டேமேஜ் பண்ணிருக்கு அப்போ அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன பண்றாங்கன்னா வரும்போது ஒரு தேக யாத்திரையே எடுத்து வச்சுட்டு வரா கரெக்டா இந்த தேக யாத்திரையை வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும் மரணம் வரை பயணம் பண்ணணும் கரெக்டா அப்போ இந்த மரணம் வரை பயணம் பண்ணும்போது வெளி உலக சம்பவங்கள் இவனை டேமேஜ் பண்ணலாம் கஷ்டப்படுத்தலாம் அப்ப என்ன அதிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த மனு யாத்திரை அப்ப என்ன யாராவது ஒருத்தர் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க டேய் நான் என்ன செய்ய அப்படி தன்னை பாதுகாக்க இந்த மனோ யாத்திரை சில சிரமம் வருதுன்னா பயந்துக்கிறேன் ஓ இந்த வழியா போன சிரமம் வந்துடும் வேற வழியா தப்பிக்க முடியும் ஸோ அப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள இந்த மனோ யாத்திரை அதை எப்போ தெரியுங்களா அப்படின்னு இந்த நாலரை மாதத்துல இருந்து நாலரையாவது வயது வரை நாலரை மாதம் எப்போ கருவி நாலரைலேருந்து நாலரையாவது வயது வரைக்கும் அப்படி முடிவு பண்ணும்போது அது எப்படி முடிவு பண்றான்னா இவனுக்கும் சித்திரகுப்தனுக்கு இந்த கனெக்ஷன் இருக்கு நடக்கின்ற வீட்டில் நடக்கின்ற சம்பவங்களை பொறுத்து தன்னுடைய பேக்கேஜ் எடுத்து வைக்கிறான் பாவ புண்ணியங்களை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாக்குறான் அம்மா அப்பா ஒருவேளை உறவு நல்லா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக அனுசரணையாக உதவி செய்பவர்களாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான் ஓ பரவாயில்லையே நல்ல வேலை நான் இந்த வீட்டில் வந்து போகிறேன் இவங்களெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க ரொம்ப ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறை கட்டுறாங்க அப்போ நான் இந்த வீட்டில் பயப்பட வேண்டாம் நான் தைரியமாக இருக்கலாம் எனக்கும் அக்கறை கட்டுவாங்க எனக்கு அக்கறை கட்ட தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ்டர் தைரியம் அப்படின்னு பேக்கேஜ் எடுத்து வைக்கிறான் நான் பயப்படாதவன் அப்படின்னு பயப்பட தேவையில்லைன்னு எடுத்திருக்கிறான் ஒருவேளை இதனுடைய இதனுடைய வேறு மாதிரியை கட்டணம் உங்களுக்கு இது நல்லா புரியும் ஒருவேளை இந்த வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை எப்போ பார்த்தாலும் சச்சரவு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சண்டை தான் அப்போ இந்த குழந்தை பார்க்குறான் ஓ இது சரியான சண்டைக்கார குடும்பப்பா இங்கே நான் நல்லவனாக பிறந்தன்னு வச்சுப்போம் முடிஞ்சேன் இவங்க சண்டை போட்டு என்னை விடுத்து போட்டுருவாங்க அப்போடா எப்படி இந்த இருக்க போற ரவுடியாக இருக்கும் ரவுடி மனப்பான்மையுடன் முரடன் என்ற மனப்பான்மையுடன் நான் வாழ போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் அப்புறம் வேணா முரடன்கிற பேக்கேஜ் எடுத்து வச்சுக்கலாம் ஒருவேளை அம்மா அப்பாவே முரடு ரவுடி அப்பா இப்பதான் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்து வந்தாரு வந்து ஒரு வாரம் ஆச்சு வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு அம்மா எடுத்து அடிச்சு அப்பா மண்டை உடஞ்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு அப்புறம் அடுத்த நாள் அம்மா எதிரில் போய் குழாயில் தண்ணி குடிக்க போனப்ப எதிர் வீட்டுக்காரி அவங்க குடத்தால் அடித்து அவங்க மண்டை உடைஞ்சி அவங்க கேஸ் கொடுத்து இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஸோ இது வீடே ரவுடி வீடா இது அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள பார்க்குறான் ஓ இது இந்த பிறந்தா பிரச்சனை நான் ரவுடியா பிறக்கலாம்னு நினைச்சேன் இவங்களே ஏற்கனவே ரவுடியா இருக்காங்க ஸோ ரவுடி வீட்டில் போய் நான் ரவுடி மன பண்போட பிறந்தன்னு வச்சுப்போம் இவங்க என்னை சிந்த பிள்ளையிலே புரிஞ்சுப்பாங்க அடிச்சு கொண்டே போட்டுருவாங்க ஏன்னா உங்களுக்கு வர முடியும் நான் வளர்ந்தா தானே ரெடியாக இருக்குது வளர்றதுக்குள்ளேயே இந்த நம்ம முரட்டலம் பார்த்தா மெசேஜ் கொண்டு வாங்க இந்த பேக்கேஜ் ஆகாது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் நல்ல உணவும் பிறக்க முடியாது ரவுடியாவும் பிறக்க முடியாது நான் இந்த பிறகு கோழையாக வளர கோழை அப்பாவி புள்ளியாக இருக்கிறது கோழைன்னு எடுத்து வச்சுட்டு வந்துடலாம் அப்புறம் என்னாச்சு ரவுடி வீட்டில் பிறந்தா கூட இவனே கோழை உடனே உடனே இந்த அம்மா அப்பா சொல்லிக்கிறாங்க ஆமாம் அம்மா அந்த பிள்ளை ஒன்றும் தெரியாது அப்பா அவனுக்கு நான் குழைச்சிக்கலாம் அந்த பையன் உண்மட முடிஞ்சு அவனை ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க நான் குழைச்சிக்கலாம் அவங்க அப்பாவை விட்டுருக்கம்பாங்க நான் குழைச்சிக்கலாம் அதனால் நான் இந்த பிறவில் கோழையாக ஏற்பட்டுள்ளது அதனால வீட்டில் எந்த சூழ்நிலைன்னு பார்த்தா வீட்டில் எப்படி பழகுறாங்க எப்படி பேசுறாங்க என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துக்கிறான் அதனால குழந்தையை வளர்க்கும் பொழுது இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ஒரு வார்த்தையும் குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த நாலரை பேசுகிறது அதனால இந்த அம்மா அப்பா குழந்தைய வளர்க்குறாங்க ஏ அந்த போகாத இருட்டு இருட்டு இருட்டு இருட்டு போயிடாத போயிடாத இருட்டுக்கு உள்ள வாழணும் அவன் பாட்டுக்கு போறான் அப்புறம் நம்ம ஊர் பாஷை தான் உங்களுக்கு தெரியுமே நான் கொஞ்சம் குறைச்சியே சொல்றேன் சனியனே அங்க போவாங்க சொன்ன கேட்குறியா அங்கே போன புழு பூச்சி பாம்பு இருந்து உன்னை கொத்தி தொலைக்கும் அப்புறம் உன்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட உன் அப்ப சொத்து பூரா மோசமாக போயிடும் சொன்ன கேட்குறியா ஒரு தடவை நீ வாயை தோன்றுட்டேன்னா கவலையே படாத அப்படின்ற அப்படின்லாம் பேசக்கூடாது ஒரு தடவை இப்படி பேசியாச்சுன்னா அது எல்லாமே இருட்டு போகக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பயமா பதிஞ்சு பயமாக பதிஞ்சு அப்புறம் எங்கேயாவது வளர்ந்த பிறகு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் என்னென்னா திடீர்னு பவர் போகும் அவ்வளோதான் மயக்க போட்டு அப்புறம் அவளை தூக்கிட்டு ஆஃபீஸ் இதெல்லாம் எப்படி நடந்தது வளர்த்தவங்க போட்ட சொத்து செஞ்சது உதவி நான் பிள்ளைய நல்லா வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எதையா ஒன்று போட்டுற வேண்டியது இருட்டுன்னா பயமுறுத்தி வச்சா அப்புறம் என்ன ஆகும் இருட்டாச்சுன்னா அவ்வளோதான் சுருக்கின்னு உழுதுட்டியா உழுதுட்டியா உழுதுட்டியா ரத்தம் ரத்தம் சும்மா படியில உருண்டு உருண்டு ரத்தம் அச்சுச்சு உழுதுட்டா உழுதுட்டா உழுதுட்டா ரத்தம் ரத்தம் ரத்தம் அதுக்கே என்ன அச்சுச்சு ரத்தம் அவன் இன்னும் அழல உடனே வீட்டுல எல்லா அம்மா சித்தப்பா பெரியப்பா அம்மா அம்மா அண்ணன் தம்பி குழந்தைதான் குழந்தையா எல்லாம் முடியாது அச்சுச்சோ ரத்தம் ரத்தம் என்ன அச்சுச்சோ ரத்தம் அச்சுச்சோ ரத்தம் ரத்தம் வந்தா வந்துட்டு போகுது என்ன ப்ராப்ளம் ஐயோ ரத்தம் வருது ரத்தம் ஏ ரத்தம் வந்தா வந்துட்டு போகுது இப்போ என்ன ப்ராப்ளம் அதுக்கு ரத்தம் ஏ உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் தானே வெளில வந்துச்சு உடம்புல இல்லாததான் வந்துச்சு என்ன உடம்புல இல்லாததா வந்துச்சு நீ வளர்க்கும் போதே அச்சோ ரத்தம்னு சொல்லி வச்சு வளர்க்குது அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் பஸ்ல இருந்து இறங்கும் போது எங்கேயோ லேசா இடிச்சு ரத்தம் வரும் ரத்தத்தை பார்த்த உடனே <gasps> அவன் பைக் போட்டு விடுது ஏன்னா நீ போட்டு வச்சு போட்டு சின்ன வயசுல ரத்தம்னு சொன்னா நீ பயமுறுத்தி வச்சு அப்புறம் பார்த்தா அவன் ரத்தத்தை பார்த்தாலே சின்ன காயம் எங்கே அடிபட்டு மயக்கப்பட்டு அதுக்கு நடக்கிற வைத்தியம் தான் பெரிய வைத்தியம் அதனால எப்பயுமே இது மாதிரி பயபுறுத்தும் வார்த்தைகளை சொல்லவே இல்லை நாலு என்னன்னா குழந்தைய ரொம்ப ரொம்ப ரொம்ப மோசமான பேக்கேஜ் வச்சுட்டு இருக்கான் அவமானப்படுத்துறது ஈழா பேசுறது கிண்டல் இப்போ வந்து தேர்ந்திருக்காங்க பாட்டம் வரிய பூஜை பார்த்து அப்படிங்கிறது இதெல்லாம் என்னன்னா அவங்க ரொம்ப அவன் என்னமோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சிருப்பாங்க அப்புறம் வந்து வாழ்க்கை பூரா குற்றவாளி சில பேர்லாம் ஏதாவது ஒன்று சொன்னால் வேர்ப்பு கொடுத்து பார்த்துருக்கீங்களா ரொம்ப ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க யாராவது சொந்தக்காரன் போயிட்டு போனது அவ்வளோதான் இவன் ஆடி போயிடுவான் இதெல்லாம் என்னன்னா சின்ன வயசுல அப்பா அப்பா போட்ட வார்த்தை அந்த வார்த்தையை அவனால் தாங்க முடியும் பார்த்தா அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிடும் பயந்தா புரிஞ்சு அழுகுஞ்சி பதினாறு வயசு வரைக்கும் வளர்க்கிறது ரொம்ப கட்டியமான வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை பாராட்டி சீராட்டி பயந்து திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது இதெல்லாம் செஞ்சால் அந்த குழந்தை மனோ யாத்திராவை அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு வந்துடுவான் மாற்றி வச்சுட்டு வந்தான்னா அவன் வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வான் அந்த காட்சியை ஒன்றால் பார்க்க முடியாது அப்புறம் நீ உட்காந்து அதான் இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது அதை பத்தி இப்ப பாப்போம் சின்ன வயசுல என்ன நடந்ததுங்கிறத பொறுத்து தான் இப்போ எப்பயுமே பதினஞ்சு இருபது வயசுல எல்லாம் ஒரு தன்மை இருக்குன்னா அதெல்லாம் நாலரை வயசுக்குள்ள நடந்துருச்சு நாலரை வயசுல வீட்டுல என்ன நடந்ததுங்கிறது தான் பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரிதான் தான் வளர்ந்துருப்பான் வளர்ந்த பிறகு குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது ஒரு சுப்பிரமணி வீட்டுல பின்னாடி வேலை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தார் தண்ணி ஊத்திக்கிட்டே வந்துட்டு அப்புறம் பார்த்தா நாலு வருஷம் கழிச்சு அவருக்கு என்ன சுப்பிரமணியம் என்னாச்சு முருங்கக்காய் வருது என் வீட்டு மரத்துல உனக்கு என்ன வேணும் எனக்கு மாங்காய் வேணும் இது என்ன தினம் முருங்கைக்காயா வருது கடவுள் எனக்கு துரோகம் பண்ணிட்டார் பக்கத்து வீட்டு தோட்டத்து மரத்துல மாங்காய் வருது எனக்கு மட்டும் மாங்காய் வருது பிரச்சனை எப்ப நடந்தது நீ உட்காந்துட்டாரு இப்ப போய் சுப்பிரமணி பெரிய அறிவாளி நினைச்சிட்டு சாட்டை எடுத்துட்டு முருங்க மரத்தை அடிக்கிறாரு என் பேச்ச கேளு என் பேச்ச ஒழுங்கா கேளு நீ இன்னும் மாங்காய் தான் கொடுக்கணும் மாங்காய் தான் கொடுக்கணும் உனக்கு அறிவு கிடையாது உனக்கு அறிவு கிடையாது <laughs> எப்படி எப்படி ஜி ஜி எப்படி பண்ணாரு ஜி எப்படி போட்டு சரியா அப்படி அது நாலு வயசுக்குள்ளே நடந்துச்சு இப்பெல்லாம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் நான் செஞ்ச தப்புக்காக என்னை மன்னிச்சுட்டு பிள்ளைங்க அப்படி நாலரை வயசு வரைக்கும் வந்து குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்த்து எந்த அளவுக்கு குழந்தைகளை பாராட்டி வளர்க்குறோமோ பாராட்டணும் குழந்தைகள் நிறைய பாராட்டணும் குழந்தைகள் நிறைய கொஞ்சம் குழந்தைகள் நிறைய புகழ் கட்டி நாக்கு பூச முடியாது சில பேருக்குலாம் பாராட்டுறதுல ஏய் போறேன் ஐ நல்லா இருக்கே ஒரு வார்த்தை சொல்லு குறைஞ்சி போயிட மாட்டேன் ஐ சூப்பர் சொல்லு சொல்லு திருப்பி தலைமை ஏதாவது செஞ்சாலும் பாராட்டு நீ மட்டும் இல்லை நீ இருக்குதான் அப்புறம் உனக்கு பிறகு எப்படி இருப்பான் பாராட்டு பாராட்டு வாய் பூசாம பாராட்டணும் கஞ்சத்தனம் பண்ணுங்க நிறைய பாராட்டுற அளவுக்கு பொருள் நல்லா எந்த அளவுக்கு திட்டு வார்த்தைகளை கேட்கிறாங்களோ கோபத்தை பார்க்கறாங்களோ சண்டை பார்க்கறாங்களோ பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகள் மோசமாயிடுவாங்க அது இன்னொன்று பார்க்கணும் அதாவது என்னென்னா திட்டுறதுன்னா அம்மா அப்பா திட்டுறாருதான் கிடையாது யாரு திட்டினாலும் குழந்தைகளை பாதிக்கும் நீங்கள் நீங்கள் நல்லா வளர்ப்பீங்க சில நேரம் வீட்டுக்கு வருவார் ஒரு பெரிய மனுஷன் அங்கே உட்காந்து திங்க கூடாது இங்கே தான் திங்கணுமா அப்போ மாதிரியே பாரு எதையாவது சும்மா ஏதோ இவருக்கு அன்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க எப்படியாவது பேச வேண்டியது அதெல்லாம் குழந்தைங்களை அவமானப்படுத்தி அவமானப்படுத்துச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரேக்கிங் நாலு வயசுக்குள்ள அதெல்லாம் அடுத்த வீட்டுக்காரங்க வர்றவங்க எல்லாம் குழந்தை மேலே அக்கறை இருந்து கட்டுறதுக்காக வேலை பேர் திட்டுறதே அக்கறை கட்டுறதா நினைச்சு நல்ல வார்த்தை அப்புறம் என்னென்னா இன்னொரு திருச்சண்டைகளும் பாதிக்கும் கொள்கை இது அங்கங்கே பக்கத்து வீட்டில் எங்கேயா சண்டை நடக்கும் ரொம்ப மோசமாக சண்டை போய் இருப்பாங்க அது ரொம்ப மோசமான பேச்சியெல்லாம் குழந்தை வந்து வேற எங்கேயோ அழைச்சிட்டு போய் நைஸாக காதல் மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல குடியிருக்கிறது நல்லது குழந்தைகளுக்குலாம் அது வீணாக போட இந்த விஷயம்லாம் கேட்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டோ அடுத்த வீட்டு சட்டையோ ஆனா அவன் பார்த்து பயப்படுவான் அவன் தெரியாது என்ன நடக்குது எங்க நடக்குதுன்னு தெரியாது அவனை பொறுத்தவரை பயந்துப்பான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜ் மாத்தி அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தைகளை பாராட்டினாலும் அம்மா அப்பா தான் இல்லை வேற யாரோ ஒருத்தர் பஸ்ல போகும்போது ஐ எல்லாருக்கே அப்படின்னு இருப்பாரு அது அந்த குழந்தைக்கு நல்லது எவ்வளவு பேர் குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க இது குழந்தை செய்யல இன்னொன்று நம்ம செய்து என்ன நடக்குது பார்க்கணும் குழந்தையை அடித்தால் திட்டினால் கண்டித்தால் அவமானப்படுத்தினால் கேலி பேசினால் பயமுறுத்தினால் அது எல்லாம் செய்தவர்களுக்கு பாவத்தை கொடுக்கும் நாலரை வயசுக்கு இருக்கிற குழந்தைய இப்படிலாம் செஞ்சால் செஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு பேர் என்ன அது பேர் புத்திர தோஷம் புத்திர தோஷம்னா என்ன சார் என்றால் ஒரு பிறகு யார் இது போன்று குழந்தைகளை அடித்து திட்டி கண்டித்து பயமுறுத்தி கிண்டல் செய்து கேள்வி அவமானப்படுத்தி அச்சுறுத்தி எல்லாம் பண்ணாங்களோ இந்த பாவம் சேர சேர சேர சேர இன்னொரு பிறவியில் அவர் பேக்கேஜ் எடுத்து வருவார் அப்போ அவர் ஜாதகத்தில் பார்க்கலாம் புத்திர தோஷம்னு ஒரு அம்சம் ஐந்தாம் இடத்துக்காரன் மோசமா இருப்பான் ஜாதகம் அப்படின்னா என்ன சார் அவங்க புத்திர தோஷம்னா என்ன ஆகும் என்றால் அந்த பிறவியில் அவங்களுக்கு குழந்தை அப்புறம் அலைய வேண்டியதான் டாக்டர் டாக்டர் கோவிலுக்கு அது அது ஒருவேளை குழந்தைகள் அடிச்ச பாவத்துக்கு குழந்தை இருக்கக்கூடாது குழந்தை இருக்கக்கூடாதுதான் மட்டும் கூட இல்லை புத்திர தோஷம் நிறைய இருக்குது ஜாதகத்தில் விதியில் ஆனா அப்பப்ப ஏதாவது குழந்தைகளுக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு அது ஒரு சின்ன புத்திர பாக்கியம் இருக்கு அதுக்கு பேர் புத்திர பாக்கியம் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நன்மை செய்யறோமோ பாராட்டுறோமோ அதுக்கு பேர் புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே அவர் கட்டாயம் குழந்தை பிறப்பு ஏன்னா புத்திர தோஷமும் இருக்கு புத்திர பாக்கியமும் இருக்கு புத்திர பாக்கியம் குழந்தை பிறக்க வைக்கும் ஆனா புத்திர தோஷம்ங்கிற அம்சம் என்ன பண்ணுன்னா அந்த பையன் எட்டு வயசுல டிக்கெட் வாங்கிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒருவேளை புண்ணியமா பலமா இருந்ததுன்னா பையன் இருப்பான் ஆனா பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கோ எனக்கே இவைய புலம் இவன் என் சொல்லிக்கிறதே அவமானம் ஊர்ல இவன் கல்வி சொல்ல ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு இதனால எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ரொம்ப ரொம்ப இது பிறந்தது பிறக்காமே இருந்திருக்கலாம் ஒரு புத்தகங்களை ரொம்ப அவமானமா இருக்கு என்று வருத்தப்படுவது புத்திர தோஷம் சில நேரம்லாம் க குழந்தைங்க வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி பிறப்பாங்க பிறக்கும் பொழுதே ரொம்ப மாதிரியாக அல்லது பிறந்து அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஆக்சிடென்ட்டில் அப்புறம் பார்த்தா குழந்தை வளர்ந்துருப்பான் எங்கள் வீட்டில் ஆக்சிடென்ட்டு கை கால் தெரிஞ்சு வீட்டில் அப்புறம் அம்மா அப்பா தகவல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் என்ன அந்த புத்திர தோஷம் அதாவது முன்பிறவிக்கிறது குழந்தைகளை வருத்தப்பட வைத்தவர்கள் இன்னொரு பிறகு குழந்தைகளால் வருத்தப்பட வேண்டியிருக்கு ஒரு பிரிவில் குழந்தைகளை வருத்தப்படும் சார் இன்னொரு பிரிவில் நீ குழந்தைகளால் வருத்தப்படுது அதுக்குள்ள சம்பவங்கள் அதே போல புத்திர பாக்கியம்னா என்னன்னா எந்த அளவுக்கு குழந்தைகளை பாராட்டுறோம் சீராட்டுறோம் பழகுடு விளையாட்டுக்காட்டு கதை சொல்லு குழந்தை பேசு ஜோக்ஸ் அந்த அளவுக்கு உனக்கு புண்ணியம் நீ குழந்தைய கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா அது உனக்கு பெரிய புண்ணியம் அது வந்து புத்திர பாக்கியம்ங்கிற அம்சத்தை பண்ணுவோம் புத்திர பாக்கியம்ங்கிற அம்சம் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த புத்திர பாக்கியத்தை வச்சுக்கிட்டு பிறக்கிறாங்கல்ல அவங்க ஜாதகத்துல பார்த்தாக்க ஐந்தாம் இடத்துக்காரன் உச்சனா இருப்பான் அல்லது ஐந்தாம் இடம் சூப்பரா இருக்கும் அப்படின்னா என்ன சார் பலன் அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் குழந்தை இருக்கும் கேள்விக்கு வேலையே இருக்கும் ரெண்டாவது அந்த குழந்தைகள் மிகப்பெரிய உத்தம புத்திரர்களா இருக்கும் என்று சொல்ற மாதிரி அது அந்த பையனை பார்த்தே சொல்ல வேண்டாம் அந்த அம்மா அப்பா ஜாதகத்தை வச்சுக்கிட்டே சொல்லலாம் இவங்களுக்கு யாரும் ஒரு பையன் சூப்பரா இருக்கான் அல்லது எல்லா குழந்தைகளும் சூப்பரா இருக்காங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க குறையே இருக்காது அம்மா அப்பா குழந்தைகளே பார்க்காம சொல்லிடலாம் பெற்றோர் ஜாதகத்தை ஐந்தாம் இடத்துக்காரன் சூப்பராக உச்சமடைச்சிருப்பான் அல்லது ஐந்தாம் இடத்த குரு பார்ப்பான் அல்லது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் இந்த மாதிரி அம்சம்லாம் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுது எழுதி கொடுத்துடலாம் கல்யாணம் ஆனப்பே எழுதி கொடுத்துடலாம் பிறந்த பிறந்த பிறகுலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் முதலே எழுதி கொடுத்துடலாம் ஐயோட தான் பிறந்த நமக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் வீட்டில் சோத்து கொழியிருக்கார் ஒன்றும் ஒன்றும் கிடையாது அம்மா அப்பாட்ட சரக்கு தலையிலையும் கிடையாது பொட்டிலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் குழந்தைகள் பார்த்தா அவங்க ஜாதகம் சொல்லுது அதுக்கு குழந்தைகள் பிறப்பாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி பார்த்தாங்கன்னா எப்படியா இருந்தாங்க பார்த்தா அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி குழந்தை பிறக்கும் அதே மாதிரி அவன் வளர்றான் ராஜா மாதிரி அவ்வளோ நல்ல குழந்தை அந்த குழந்தை பிறந்து வளர வர வளர பார்த்தா அவனுடைய விதி அவன் வீட்டு சூழ்நிலை மாறுது வளம் போடுது கஷ்டம் போயிருது எல்லாம் மாறுது அந்த குழந்தைக்கு படிப்பு உதவி நல்ல படிக்கிற பார்த்தா பெரிய ஆளாக ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம் என்ன அந்த அம்மா அப்பா முன்பிறவிகளை செஞ்ச குழந்தைகளை பார்த்து நல்லா அது நம்ம குழந்தைன்னு இல்லை யார் வீட்டு குழந்தையோ நீங்கள் பாராட்டுங்க பாராட்டணும்னு சொல்லுங்க அது எதிரி வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி அந்த குழந்தையை பாராட்டுங்க சீரத்துங்க அந்த அளவுக்கு குழந்தைகளை வருத்தப்பட அந்த அளவுக்கு அதனால தான் நம்ம நாட்டு பண்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குழந்தைகளை எப்போ இருந்து கண்டிக்க கூடாது எப்போ இருந்து குழந்தைக்கு டேமேஜ் வரக்கூடாது கருவில் நாலரையாவது மாசத்துல இருந்தே பிறந்த பிறகுன்னு இல்லை கருவுல நாலரையாவது மாசத்துலேருந்தே அவனுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்ப இருந்தே அந்த அம்மாவை திட்டினாலோ கண்டிச்சாலோ கூட குழந்தை பாதிக்கும் ஏன்னா அந்த அம்மா வருத்தப்பட்டாங்கன்னா அது குழந்தை பாதிக்கும் அதனாலதான் நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கோம்னா சம்பிரதாயத்துல இந்த பெண்கள் வந்து சுமக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த வளைகாப்பு சீமந்தம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் எதுக்கு சும்மா கை நிறைய வளைய போகிறோம் அது கிடையாது வளைகாப்புலாம் எதுக்குன்னா அறிவு டிக்ளரேஷன் என்ன அறிவிப்பு இங்கே பாருங்கள் இந்த பெண் சுமக்கிறாள் இவளை இன்னும் யாரும் வந்து சொல்லிடாதீங்க சொன்னால் உங்களுக்கு பாவம் குழந்தையவும் பாதிக்கும் அதனால் இந்த பெண்ணை யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம்ங்கிற அறிவிப்பு ஊருக்கெல்லாம் தெரியும் புதாரணத்துக்குலாம் தெரியும் இல்லைன்னா வருவாங்க கண்டபடி திட்டிட்டு போயிடலாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்போ அதை அறிவிக்கிறதுக்காக இந்த விழா அன்னையிலேருந்து அவங்களை யாரும் ஒன்றும் சொல்ல சொல்லக்கூடாது நான் ஏற்பட்டாங்க அப்படி குழந்தைகளை பார்த்துக்கணும் அதுக்காக அதெல்லாம் பண்ணி வச்சாங்க விவரம் இல்லாமல் இல்லை அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க குழந்தையும் தெய்வமும் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை பிறந்தாங்கன்னா என்ன குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை பிறந்த பிறகு இல்லை கருத்தரிச்ச பிறகு அந்த குழந்தையை தெய்வமாக மட்டுமே பார்க்கணும் தெய்வத்துக்கு காலுக்கு கீழே பார்த்தாலே பாவம் அடிச்சா பாவங்கிறது வேற தெய்வத்துக்கு கீழே நீ பார்த்தன்னு வச்சுப்போமே அதுவே பாவம் நாலரை வயசு நாலரைக்கு மேல நீ கிறுக்குன்னு பாரு முறுக்குன்னு பாரு அதெல்லாம் வேற எனக்கு பிறந்தவங்க எப்படி சார் கிறுக்காதானே இருப்பான் அவன் எப்படி தெய்வமா இருப்பான் அதெல்லாம் நாலரைக்கு பிறகு நாலரை வரைக்கும் அவன் தெய்வம் நாலரைக்கு கீழே பகவான் கிருஷ்ணரே வந்து விளையாட்டு வீட்டுல விளையாடுறான்னு பாவம் மகாலட்சுமியே விளையாடுறாங்கன்னு முருகனே விளையாடுறதுன்னு பாவம் அதுக்கு கீழே பார்த்தாலே பாவம் அப்போ நம்ம கும்பிடுற முருகன் நம்ம வீட்டுல பிறந்து சேட்டை பண்றா என்ன பண்ணுது பிறந்துட்டு வேண்டாம் ஒரு நாள் கோயில்ல இருக்கிற முருகன் வந்துட்டா வீட்டுக்கு வீட்டுல இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கலாம் என்ன பண்ணுவீங்க அப்படிதான் அப்படிதான் குழந்தைகிட்ட செய்யணும் அதை நாம வந்து தெய்வமாவே நினைச்சுக்கிட்டு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்மையிலேயே தெய்வம் வந்து வீட்டுல சேட்டப் பண்ணி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு அது உண்மையான விஷயம் ஒருவேளை குழந்தைய திட்டினா அடிச்சா ஒருவேளை உண்மையிலேயே தெய்வமே வந்து உங்க வீட்டுல வந்து அடி வாங்கியிருந்தா எவ்வளவு பாவமோ அவ்வளவு பாவம் அதனால நாலரை வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைய பார்க்கணும் தெய்வத்துக்கு தெரியக்கூடாது இப்படிலாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம பெரியவங்களாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க இதை நான் மறக்காம இருக்கணும் அப்பா குழந்த போன் பேர் சுப்பிரமணியம் போ போன் பேரு கடப்பதி போ போன் பேர் முருகன் போ ஏன் உன்னை பார்க்குறப்பெல்லாம் நான் முருகனாக தான் நினைக்கணும் உன்னை பார்க்குறப்பெல்லாம் கணபதினு தான் பார்க்கணும் உன்னை பார்க்குறப்பெல்லாம் சுப்பிரமணியம் தான் பார்க்கணும் தெய்வத்து பேர் வைக்கணும் தெய்வத்து பேர் வைக்கிறது ஃபேன்சிக்காக தெய்வமாகவே பார்க்கணும் பேச்சு நமக்கு புண்ணியம் உண்டு இப்படி நாலரை வயசு வரைக்கும் நாலரை வயசு வரைக்கும் என்னுடைய குருநாதருடைய குருநாதர்கிட்ட சிம்மையானந்த சுவாமி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு சில என்ன கேள்வினா சுவாமி என்னுடைய குழந்தைக்கு இந்த வேத கல்வி எல்லாம் சொல்லித்தர விரும்புகிறேன் எத்தனையாவது வயசுல சொல்லித்தர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேள்வி அதுக்கு சிங்காரத்து சுவாமி சொன்னார் என்ன சொன்னாருன்னா ஏய் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா என்ன சார் அம்மா வயிற்றுல இருக்கும்போதா ஏய் அறிவு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கும் அது எப்படி சார் முடியும் நீ முதல்ல கிடைக்கும் நீ முதல்ல கிடைக்கும் உன் குழந்தை அதை பார்த்து வளரும் விபத்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் குழந்தைக்கு சொல்லி தர்றது தான் புத்திசாலித்தனம் நம்ம முன்னாடி சொல்லி தர்றதுக்கு தான் முந்திக்கிட்டு இருக்கோம் நாலரை வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒன்று தான் அறிவாங்க நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டான் நீ என்ன பண்றங்கிறத தான் அவன் நீ அட்வைஸ் பண்ணிட்டு தப்பிச்சிக்கலாம்னு நினைச்சுக்கலாம் அவன் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டான் செய்யறத பார்ப்பான் அதனால அந்த குழந்தைகிட்ட என்னெல்லாம் நல்ல அம்சங்கள் நல்ல கடைபிடிக்கிறார் நீ அப்படின்றது இந்த குழந்தை வளரும் பொழுது நல்ல காட்சியை பார்த்து வளர இந்த குழந்தை அப்படி பார்த்து வளர்ந்தான்னா வளர்ந்த பிறகு சொல்லுவான் நான் என்ன சார் சொல்லுவேன் நான் வளர்ந்த வீடு சொல்லுவேன் நான் வளர்ந்த வீடு கோயில் சார் என்னால் பார்த்து பண்ண முடியாது நான் என் பார்த்த அப்பா அப்படின்னு சார் எங்கள் அப்பா அப்படின்னா நாளைக்கு சுவாமி கும்பிடாம வீட்டில் கோயிலில் போகணும் எங்கள் அம்மா அப்படி சார் எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா அது சார் எங்கள் அம்மா இப்படி டிவி பார்த்துட்டு சமைக்க தெரியாது சண்டை பண்ணிக்கிட்டு சமைக்க தெரியாது இப்படி பொறாமையோட சண்டை பண்ணிட்டு சமையல் பண்ண தெரியாது சீரியல் பார்த்துட்டு சமையல் பண்ண தெரியாது நான் பார்த்து எங்கள் அம்மா இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் தேவாரம் சொல்லிட்டு சமைப்பாங்க ரஜினை பாடிட்டு சமைப்பாங்க சுவாமி பேரை சொல்லிட்டு தான் சமைப்பாங்க அது சாப்பிட்ட சாப்பாடே பிரசாதம் தான் எனக்கு இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்டு எனக்கு பழக்கமே கிடையாது என்று அவன் வளர்ந்த பிறகு சொல்லணும்னா நீ எப்படி இருந்திருக்கணும் அதை பாரு அப்ப நீ சமைக்கும் பொழுதே கண்ட கண்ட சண்டை கூட பண்ணிட்டீங்கன்னா அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க அவன் இதை விட இன்னைக்கு கேவலமா சாப்பிடுவான் ஏன்னா நம்ம போட்ட வா வார்த்தையெல்லாம் சாப்பாட்டுக்குள்ள போய் அவன் ஆள் மாறி குழந்தை நாலரை வயசு வரைக்கும் நிறைய தெய்வீக பற்று நிறைய செலவு நாலரைக்குள்ள தெரியும் நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய வயசுல கொடுக்கறதுக்காக நான் மிச்சம் பண்ணி வைக்கிறேன் இப்ப செலவு பண்ணுப்பா என்ன சார் அவன் கடைவீதிக்கு அழைச்சிட்டு போனா பொம்மை வேணும் பொம்மை வேணும் கேட்டா வாங்கி கொடு கேட்டா வாங்கி கொடுத்துருந்தா அந்த பொம்மை ஐம்பது ரூபா தெரியுமா உங்களுக்கு வாங்கி கொடு என்ன சார் வாங்கி கொடுத்தா ரெண்டே நாள் ரெண்டாவது நாள் உடச்சு போட்டா ஐம்பது ரூபா உடச்சி ஐம்பது பணம் போயிட்டு போகுது ஐம்பது ரூபாய் பணம் போயிட்டு போதா அதையும் பொம்மை வாங்கி உடைக்கணும் வேஸ்டான போயிட்டு நீ சாப்பிட்ற இட்லி தான் அடுத்த நாள் டாய்லெட்டில் வேஸ்ட்டாக போயிட்டு சாப்பிடாம அறிவு ரொம்ப பேச்சு பேச ஐம்பது ரூபா வேஸ்ட் பண்ணுவாங்க உடைக்கிட்டுப்பா அது எப்படி உடைக்கிறது இன்னைக்கு ஐம்பது ரூபா பொம்மையை உடைச்சி படகு நாளைக்கு உன் கைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பொருள் இவன் மிஸ்டர் பதட்டம் ஆகியிருப்பான் இப்படி வளர்த்து வளர்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் பொருள் அடுத்த நொடி ஓடுங்க போச்சு ஏன் நீ மிஸ்டர் விவரம் மிச்சம்னு இருந்தல்ல அன்னைக்கே அஞ்சு ரூபா பொருள் ஐம்பது ரூபா பொருளை உடச்சி பார்த்துருந்தான்னா ஓ இதை கொஞ்சம் உடையும்னு அவன் அறிவில் பதிவாயிருக்கு இப்போ விவரமாக இருப்பான் நீ அன்னைக்கு குடு குடு அப்படியே பண்ணி பண்ணி அப்புறம் அவன் கைக்கு முக்கியமான பொருள் எந்த அளவுக்கு பொருளை உடைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது எந்த அளவுக்கு விளையாட்டு பொருளை வச்சுட்டு விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது புத்தி வேலை குழந்தைகளுக்கு உண்மையிலேயே செலவு செய்யறதுன்னா நாலரைக்குள்ள செய்யறதா செலுத்த அதுக்கப்புறம் நீங்க செய்யலனாலும் தப்பு கிடையாது நீங்க நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு கல்யாணம் பண்ணி பெரிய சொத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நாலரை வயசுக்குள்ள நீங்க எவ்வளோ செலவு பண்ணாலோ அவன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லா இருப்பான் அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் உங்களை நம்பியா இருக்க மாட்டான் ஆனா நாலரைக்குள்ள நான் ஒரு பெரிய கஞ்ச பிசினாரி சார் அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்க எத்தனை லட்சம் சொத்தை எழுதி கொடுத்துருக்கோ அவங்க வச்சுக்கு ஓடி சுற்றி நிம்மதியா வாழ்க்கை தானும் நிம்மதியா இருக்க மாட்டான் வீட்டுல இருக்கிற யாரையும் எது முக்கியம் குறைவான படம் இருந்தாலும் நிம்மதியா வாழறது முக்கியமா இல்லை கோடிக்கணக்கான படத்தை வச்சுக்கிட்டு தானும் நிம்மதி இல்லாம யாரையும் நிம்மதியா வாழ விடாம வாழற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை எது நல்ல வாழ்க்கை அவங்கவுங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி வாழ்க்கையில் அதனால நாலரை வயசு வரைக்கும் நிறைய செலவு நிறைய அந்த பொம்மைகள் வச்சுட்டு விளையாடுறது பாருங்க அதெல்லாம் நிறைய அவங்க நம்ம நினைக்கிறோம் சும்மா விளையாடுறா உடைக்கிறாங்க அவன் வந்து ஏகப்பட்டது கற்றுக்கிறான் நம்ம நினைக்க இல்லை சார் உடச்சி போட்டு தூக்கி போயிட்டு போயிட்டான் அவன் என்ன கற்றுக்கிறான் நினைக்கிறேன் பொம்மை உடைஞ்சதுல உங்களை வந்து அவனுக்கு தான் வருத்தம் அதிகம் ஆனால் அவனுக்கு ஆழ தெரியாது உனக்கு ஆழ தெரியும் உடஞ்சு போயிட்டு அவன் இதை உடஞ்சா அடுத்தது தைரியமா இருக்கா நீ தான் தைரியத்தை குறைக்கிற அச்சுச்சோ உடஞ்சி போச்சு அவன் உடஞ்சிட்டான் கற்றுக்கிட்டு அடுத்தது வாங்கிட்டு உடம்பிக்கும் அடுத்தது வந்து அதுக்காக சேர்த்து சம்பாதி நீ சேர்த்து வைக்கணுங்கிறதுல இருக்காது கூட செலவு பண்ணும் நாலரை வயசு வரைக்கும் நாலரை பிறகு கொடுங்க நாலரை வரைக்கும் அவன் எவ்வளோ உடைச்சாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் நீங்க அவன் செஞ்சு நீங்கள் அதனால நிறைய பொம்மை வாங்கி கொடுக்கணும் இந்த விதமாக நிறைய தப்பு இப்போ இப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது அந்த காலத்துல நம்ம பெரியவங்களாம் சொன்னாங்க அதனால தான் நாலரை வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை யாரும் அடித்ததே கிடையாது அடிக்கிறதெல்லாம் இப்போ தாங்க முன்னாடி காலத்துலலாம் யாருமே குழந்தைகளை அடித்ததே இல்லை அடிக்கவே நாலரை அதனால தான் இந்த வார்த்தையே வந்தது குழந்தை தெய்வம் இப்போ வளர்க்க தெரியாம இதெல்லாம் சொல்லி தராம சொல்லி தராம தான் இப்போ அடிக்கிற படத்தை முடிச்சாரு இது அந்த காலத்திலேருந்து இருக்கிறது இங்கே நம்ம நாட்டுல ஆனா இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா நாலரை வயசுக்கு அவனுடைய தொண்ணூறு சதவீதம் ஐக்யூ பவர் வளருது அப்படின்னு ஐக்யூ தான் என்ன சொல்றாங்க ஐக்யூ பவர்னு சொன்னா நுண்ணறிவுன்னு சொல்றாங்க அறிவு இல்லை அறிவிலும் ஒரு நுண்ணறிவுன்னு கேட்கும் அந்த நுண்ணறிவு வந்து நாலரை வயசுக்குள்ள அவர் தொண்ணூறு சதவீதம் நுண்ணறிவு வளர்ந்துருந்து கத்துக்கிறார் மீதி வெறும் பத்து சதவீதம் தான் நீங்க படிக்க வைக்கிற LKG UKG elementary school high school higher secondary BSc MSc SPL PhD எல்லாம் சேர்ந்து வெறும் பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீத அறிவு நாலரை வயசுல முடிஞ்சிருக்கு நுண்ணறிவு நுண்ணறிவு தான் என்ன இனிமேல் அறிவு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தேவையான அறிவு இனிமேல் எப்படி அறிவு திறமையா இருக்கணுங்கிறதுக்கு தேவையான அறிவு அந்த அறிவு வந்து நாலரை வயசுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் அதனாலதான் நீங்க பாக்குறீங்க பத்தாம் வகுப்பு வந்தியாரு எல்லா பையனுக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துறாரு ஆனா ஒரு பையன் நல்லா புரிஞ்சுக்கிறா ஒரு பையனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது காரணம் என்ன தெரியுங்களா நாலரை வயசுக்குள்ள அவங்க அம்மா அப்பா அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எவ்வளவு உதவி பண்ணாங்களோ அதை பொறுத்து அப்ப நல்ல உதவி இருந்தா இப்ப ஈஸியா புரியும் அப்ப அந்த உதவி கிடைச்சிருக்கலன்னா இப்ப என்னதான் புரிய வச்சாலும் உதவி புரியும் அதுக்கெல்லாம் சொன்னால என்ன வாங்க மழையதான் இருக்கா அப்படின்னு நீங்க அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியும் ஒன்றையும் காட்ட மாட்டாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஜெயிலில் உட்காந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்ப இப்ப என்ன சொன்னாலும் முடியாது அப்படி தொண்ணூறு சதவீத நுண்ணறிவு நாலரை வயசுக்குள்ள முடியுது அப்ப நீங்க எப்ப செலவு பண்ணணும் குழந்தைங்க எப்ப கவனம் கொடுங்க எப்ப கவனம் கொடுங்க நாலரை வயசுக்குள்ள குழந்தை விட்டுறது அப்புறம் உட்காந்துட்டு படி படி படி இந்த அளவுக்கு அதிகமான மனிதர்களுடைய வடிவில் விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய மனதை விதவிதமான மனிதர்களை பார்க்கணும் விதவிதமான மனிதர்களை நிறைய பேர் ஒரு குழந்தைக்கு அந்த அளவுக்கு குழந்தை வந்து எதிர்காலத்தில் அந்த எமோஷனல் ஸ்பீக் பண்ணலாம் மனோபலம் பண்ணலாம் யாருக்கிட்டையும் வளராங்க இந்த அம்மா அப்பாட்ட மட்டுமே வளர்றாங்க எதுவுமே பார்க்க முடியாது விளையாட்டு தெரியாது ஒரு வழி கேட்கணும்னா கூட கூச்சல் போவான் ஒரு கஷ்டம் வந்தால் சொல்ல தெரியாது ஆபீஸ்ல தனக்கு மேலே இருக்கிறவர் தன்னை டார்ச்சர் பண்ணுறாருன்னா அவங்க சொல்ல முடியாது சார் நீங்கள் தன்னை சொல்ல தெரியாது பயந்து பயந்து போகும் பயந்து அடங்கி அடங்கி அதுக்கே கற்பனை வாழ்க்கைதான் பயந்தே வாழ்வோம் அதனால குழந்தைகள் நிறைய பேர் விடணும் ஆனால் கெட்ட விஷயத்தை கேட்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறதெல்லாம் புத்தகம் வந்து இந்த குழந்தைகளை நாலரை வயசுக்குள்ளே பள்ளிகளாக இருக்கும் மிகப்பெரிய பாவம் இருக்கும் நாலு வயசுக்குள்ளே பள்ளிகளாக இருக்கும் டீச்சர் கொடுத்து அது ஏதாவது குடும்பம் பிடிச்சிடுவாங்க அடிச்சிடுவாங்க திட்டிடுவாங்க இதெல்லாம் ரொம்ப பாதிக்கும் அப்போ பாதிச்சதுன்னா அந்த பாதிக்க பாவத்தை இந்த அப்பா அப்பா சொல்கிறாங்க நான் என்ன சார் கோவில் பண்ணுறேன் டீச்சர் வந்து பயமுறுத்துறாங்க அடிக்கிறாங்க நானும் சொல்லிக்கிறேன் அவளே கூடாது அந்த டீச்சருக்கு கவலை அதனால் நீங்கள் எங்கேயாவது போய் தெருக்கூட்டி வீடு மூடி பார்க்க வேண்டியதாக சொல்லுங்கள் எல்கேஜி டீச்சராக போகிறது அவ்வளோ பாவம் யூகேஜி யூகேஜி டீச்சராக போகிற மாதிரி ஒரு பாவம் கிடையாது வருஷம் வருஷம் நாற்பது குழந்தைங்க சாப்பிட்றாங்க இந்த டீச்சர் அவ்வளோ பாவம் நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூல் பிரின்சிபல் அம்மா தானே சொல்கிறாங்க கிளாஸ் ரூமை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்லி சத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தானே நான் கிளாஸ் ரூமை கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன் கவலையப்படாத ஸ்கூல் பிரின்சிபல் அம்மா அப்படின்னா யாரும் ஹெட்மிஸ் அவங்களுக்கும் பாவம் இருக்குது இந்த பாவத்தில் ஒரு பங்கு அவங்களுக்கும் போகும் அப்புறம் ஸ்கூல் ஹெட்மிஸ் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் ஸ்கூல் நடத்துகிறவர் கரஸ்பாண்ட் அவரு அவர் சொல்கிறபடி நான் ஸ்கூலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன் அவருனால தான் நான் வந்து சட்டம் போடாதீங்கன்னு சொல்ல சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லா டீச்சர்ஸ்லையும் அவருனால தானே நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் எனக்கே பாவம் வருது கவலையே கூடாது ஸ்கூல் நடத்துகிற கரஸ்பாண்ட்டுக்கும் இந்த பாவம் பேசுகிறேன் ஒரு குழந்தை வருத்தப்பட்டால் அதுக்கு நேரடி காரணம் மறைமுக காரணம் யாராக இருந்தாலும் அவங்களுக்குலாம் இந்த பாவம் போகும் கட்டாயம் யாரும் ஒன்றும் பண்ணவே இல்லை மறைமுக காரணமாக இருந்தாலும் அதனால தான் பார்க்குறீங்க சில பேர்லாம் பெரிய படக்காரங்க நான் ஒரு பெரிய சேவை பண்ணுறேன்னு பணிபுரிந்து நடத்திருக்கிறது ஆனால் அவங்க எத்தனையோ நல்ல காரியம் பண்ணியிருப்பாங்க எத்தனையோ தான தர்மம் பண்ணி புண்ணியமும் சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் என்னாச்சு அவங்க புண்ணியமும் சம்பாதிச்சிருக்காங்க இந்த பள்ளிக்கூடத்தில் பாவம் நடக்குது இவங்க போய் நேராக போய் அடிச்சிருக்கு ஆனால் இவங்க வேலை பாவம் செஞ்சிருக்கு அடுத்த பிரிவினை பார்த்தா இன்னொரு பிரிவில் இவங்க சம்பாதிச்ச புண்ணியத்துக்கு நல்ல குடும்பத்தில் பண்ணிருக்காங்க பார்த்தா பெரிய குடும்பத்தில் குடும்பத்தில் பண்ணிருக்காங்க எல்லா வசதியும் இருக்கு ஊரில் கௌரவம் இருக்கு மரியாதைக்கு ஆனால் என்னாச்சு எல்லாருக்கும் எல்லாம் குழந்தை எத்தனை தொழில் அடைகிறாங்க எத்தனை டாக்டர் அடைகிறாங்க நடந்ததே இதுதான் பள்ளிக்கூடம் வந்து எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களோ அத்தனை குழந்தைகள் அத்தனை குழந்தைகள் சாப்பிட்டு அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் நாலு வயசு வரைக்கும் சொல்லிட்டு அப்பாமா இருந்தால் நல்லது அதில் அப்படி அனுப்பினாலும் அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து சொன்ன வந்து அப்புறம் இன்னொன்று என்னன்னா இந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச் இந்த மனோகத்தை பாதிக்கிறது இளைஞர்கள் பெரிய வீட்டில் இருக்கிற சீரியல் டிவி சீரியல் டிவி சீரியலில் வந்து எல்லா குப்பையும் எல்லா சீரியலும் வருவது சதி பித்தலாட்டம் பொய் போராட்டம் இதெல்லாம் குழந்தைய காதல் எப்படி முடியாது அவரோட மனோ இடத்துல ரொம்ப பாதிக்கும் யாராவது ஒரு பெற்றோருக்கு ஸோ எனக்கு ஒரு ஆசை சார் என்ன சார் என் குழந்தை உடுக்கிறதே கூடாது நாசமாக அதுக்கு எல்லாம் புதுக்கொழி இருக்கா நல்ல புதுக்கொழி என்ன சார் சரி சீக்கிரம் டிவி ஆன் சீரியல் ஆட்கள் சீரியல் மட்டும் முடிச்சுன்னா இப்போ இப்படி கேட்ட மாதிரி கொண்டாரு அவ்வளோ சீரியல் அவ்வளோ புதுக்கொழி குழந்தை சீரியல் பார்க்கறது இல்லை சார் நாங்கள் தான் வார்த்தை தெரியும் தமிழ் தெரியணும்னே அவசியம் நேரடியாக அந்த உணர்ச்சி உங்களுக்கு சரி நீங்க சொன்னதுக்கு நான் குழந்தை இருக்கிறப்ப டிவி பார்க்கறதே இல்லை விளையாட ஆக்டிவிட்டா சீரியல் பார்க்குறேன் நீங்க வந்து ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்து பிறகு ஒரு வீட்டில் நீ பேசும்போது வார்த்தை வழியாக உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் உங்க டைமிங் குழந்தை நாலரை வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை ஒரு வீட்டில் இருக்கா அந்த வீட்டில் சீரியல் குழந்தையே யாரும் பார்க்க பார்த்தால் சீரியல் பார்த்தவங்க வீட்டில் இருக்க நாலரை வயசுக்கு சில குழந்தைகளுக்கு சில நேரம் ஆறு வயசுக்கு தான் ஆகும் தெரியாது யாராவது ரொம்ப நாலரை வயசுக்குள்ள இவன் மனதையத்துல பேக்கேஜ் பண்ணி முடிஞ்சிருவான் அதுக்கப்புறம் சின்ன தெரிஞ்சு ஒரு சம்மந்தம் இருக்காது சில நேரங்கள்ல நாலரைங்கிறது ஆறு வயசா கூட ஆகும் அப்போ என்னாச்சு அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு வயசு வரைக்கும் அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பள்ளிக்கூடத்துலலாம் ஆறு வயசுக்கு பிறகு தான் பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஏன்னா ஆறு வயசுக்குள்ளே குழந்தைங்க சொல்லி தரக்கூடாது யாருமே அப்பா அம்மாவும் எதுவும் சொல்லி தரக்கூடாது சொல்லி தரக்கூடாது கண்டிக்கக்கூடாது உண்மையை சொல்லித்தரல அப்பா இது இப்படி இது சம்பளம் இது மாதிரி சொல்லித்தரல ஆனால் கண்டிக்கக்கூடாது திட்டிக்கக்கூடாது அது அட்வைஸ் பண்ணக்கூடாது சொல்லிக் கொடுக்கலாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ணிட்டா பயந்துடும் அப்போ நாலரைக்கு பிறகு எல்லாம் பண்ணும் இந்த அந்த நாலரைங்கிறது சில குழந்தைகளுக்கு ஆறு ஆகுறதுனால தான் என்ன பண்ணாங்கன்னா சொல்லிக் கொடுக்குற பாவம் வந்துடக்கூடாதுனால அந்த காலத்துல எல்லாம் ஆறு வயசுக்கு பிறகு தான் சொல்லிக் கொடுத்து வச்சுருப்பாங்க இப்போ தான் கிறுக்கு பசங்க எல்லாம் மூன்றரை வயசுல சொல்லிக் கொடுக்குறா ரெண்டரை வயசுல சொல்லிக் கொடுக்குறாங்க என்னன்னே தெரியாது மிகப்பெரிய பாவம் கிடையாது நாலரை வயசு வரைக்கும் குழந்தைங்க வீட்டில் விளையாடுறாங்க நாலரை வயசுல சொல்றீங்களே வளர்க்கணும் இப்படி வளர்க்கிறதா புண்ணியம் நமக்கும் அல்லது குழந்தைகளுக்கு நிறைய தெய்வத்தை சொல்லித்தரது சொல்லித்தரதுங்கிறது பதிலாக நம்ம தெய்வத்தை வழிபட்டு குழந்தைகள் வெடிப்பாங்க நம்ம சுவாமி சொல்றது நம்ம நமஸ்காரம் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க கிளம்பி கோயம்புத்தூர் போய் ராத்திரி பஸ் ஏறினாங்க ஸோ எனக்கு இப்போக்கி எல்லாம் அடுத்ததுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்களும் போட்டு எட்டாச்சு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுக்கலாமா மற்ற சாத்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக இறையேன் என் லீலை நூறு காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் விடுநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम